பெரியார்களே சோதர்களே நண்பர்களே பொதுவாக உலகத்திலே எல்லா காரியங்களும் வெளியே இருக்கிறத நல்லாக்கிறது தான் முக்கியமா செய்வாங்க வெளித்தோற்றம் அழகா இருக்கணும் வெளித்தோற்றம் சிறப்பா இருக்கணும் வெளித்தோற்றம் பார்வைக்கு கவரக்கூடியதா இருக்கணும் எல்லாம் வெளியே வெளியே வெளியே உள்ள உள்ளதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க வெளியே இருந்துதான் உள்ள உள்ளதுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க இல்லையா வெளியோட வேலை முடிச்சிருவாங்க ஆனால் நம்முடைய தீன் நம்முடைய மார்க்கம் நம்முடைய ஈமான் நம்முடைய குரான் நம்முடைய அல்லா நம்முடைய ரசூல் முதல்ல கேட்கும் போதே ரசூல்லா சொல்லாசம் இப்படித்தான் கேட்டாங்க அல்லா உம்மல்ஜால் சரீரத்தி ஹைரமின் அலானியத்தி என்னுடைய அந்தரங்கத்தை அழகாக்கி வை வெளிரங்கத்தை விட வெளிரங்கத்தில் நான் எவ்வளவு தீண்டாராக தெரியறனோ அதை விட அந்தரங்கத்தில் நாலு படி கூட தீண்டாரா இருக்கும் அந்தரங்கத்துல தீந்தாரா இல்ல வெளிரங்கத்தில் தீன்தாரா இருக்கிறார் என்றால் அவருக்கு தீண்டார் என்று அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் உலகை ஏற்றுக்கொள்ளலாம் உலகத்துக்கு அவ்வளவுதான் பார்வை உலகத்துடைய பார்வையை அவ்வளவுதான் வெளியில பார்ப்பாங்க வெளியதான் பார்க்க தெரியும் உள்ள பார்க்க தெரியாது ஆனால் அல்லாஹ் ஜெலசானு தாலா யாழ முக்தா இனத்தல் ஐயோ நிவமா சுதூர் உங்களுடைய மனங்களிலே என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதை எல்லாம் பார்க்கிறான் மாறாக அதைத்தான் எல்லாம் முதல்ல பார்க்கிறான் இதா ஜுல்சீலத்தில் வாக்ரஜத்தில் அது அதுலயும் பூமி பிளக்கப்பட்ட அதை மனிதர்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட பிறகு மாஃபி சுதூர் அல்லாஹு தாலா மனங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை எடுத்து பார்ப்பார் அங்க இவர் என்ன நினைச்சிருந்தாரு என்ன என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது டாக்டர் ஆபரேஷன் பண்ணா கூட ஹார்ட்ல இருக்கிற சதை தான் தெரியுமே தவிர நரம்பு தான் தெரியுமே தவிர அந்த வாழ்வு தான் தெரியுமே தவிர மனசுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை மலக்குகள் கூட அறிய முடியாது மலக்குகள் கூட அறியும் ஆகினால் நம் மனசை சுத்தம் பண்றது மகா முக்கியம் ஆனா அதுக்காக வெளியில தேவையில்லைங்கிற அர்த்தம் இல்ல வெளியும் லட்சணமா இருக்கணும் தீன் நம்முடைய நம்ம பார்த்த தீன் தெரியணும் உண்மையில தாவத்தே அதுதான் நம்முடைய செயல் தான் தாவத்து இன்னைக்கு நம்ம பேச்சே தாவத்து நினைச்சுக்கிட்டு பெரிய கோளாறு அதாவது சரி செய்ய முடியாத கோளாறு நம்முடைய பேச்சை நம்ம தீண்டு நினைச்சுக்கிட்டோம் நிறைய பேசுறது யாருங்க பேசுவாங்க நிறைய இல்முள்ளவங்க பேசலாம் இல்முக்கு பேர் தீன் இல்லை இல்முக்கு பேர் தீன் இல்லை ருப்ப காரியை எல்லாரும் குரான் எத்தனையோ காரி கராத் ஓதுறாங்க அர்த்தம் சொல்றாங்க தப்சீர் செய்யறாங்க ஆனால் அவர்களுடைய குரானே அவர்களை லானத்து செய்கிறது இவன் நாசமாகட்டும் சொல்லு குரான் லானம் செஞ்சா இவன் முன்னேற முடியுமா சகோதரர் ருப்ப காரியின் எல்லாரும் குரான் யோசிக்கணும் காரி செஞ்ச இடத்த வெறும் கரா தோதர பாசி காரி பாசித்தான் இருக்கமில்லை குரானை விளங்குகிறவர்கள் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு இந்த காலத்துல காரிக்கு வெறும் காரி தர்சனம் ஆயிருச்சு இல்லையானா அந்த காலத்துல ஹாதா காரின் ஒரு சஹாபி ஒரு தாபி சொன்னால் இவர் குரானை விளங்கியவர் இருக்கும் அந்த அர்த்தத்தில் ரசூல்லா சொன்னாங்க ருப்ப காரியின் எல்லா நகர் குரான் எவ்வளவோ காரிகள் அவர்களை குரான்ல லான செய்கிறது ஏன்னா அவன் குரான ஓதுறான் எந்த குரான ஓதனான அந்த குரானுக்கு நேர் மாத்தமா நடக்கிறது நேர்மாற்றமா நடக்குன்னு சூழ்நிலையால் அவன் தள்ளப்படுறான் சரி செஞ்சு செஞ்சு என்ன ஆகுது தெரியுங்களா ஒரு பெரிய இன்னும் இன்னும் அதை விட பெரிய கோளாறு என்னன்னு சொன்னா நன்மையை கொண்டு ஏவருது பாவத்தை மறைமுகமா செய்துகிட்டே ஆனால் அதிலிருந்து எந்த விதமான கூச்சமும் இருக்காது ஒரு பெரிய அதாவது அவுளியா மாதிரி பேசுவார் ஆனா செய்யறது பூரா அட்டகாசமா இருக்கும் இல்ல உள்ளவர்களே நடக்கும் நம்ம இப்படி இப்படி உள்ள செஞ்சுக்கிட்டு வெளியே பேசுறமே அப்படிங்கிற கூச்சமே இருக்காது எப்படி கடத்தல் செய்யறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் செஞ்சுட்டு அவன் தான் சுத்த சுத்தமா செய்யற மாதிரி பேசுவான் நீங்க ஏர்போர்ட்ல அங்க இங்க பெரிய பெரிய கடத்தல்காரர்கள் தாதாக்கள் ரவுடிகள் எல்லாம் பார்த்தா அவன் பேசுறது பார்த்தா பூரா நீதி நேர்மை அவன் அவன் அவன் பலியிற்குள்ள இருக்கிற மாதிரி பேசுவான் ஆனா செய்யறது கூட அட்டகாசமா இருக்கும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை நமக்கு அந்த நிலைமை வர்றது இருக்கு பாருங்க அது ஈமான் போனதுக்கு மட்டும் அடையாளம் அல்ல நிசா பதிஞ்சதுக்கு அடையாளம் பாவத்தை செய்துகிட்டு பாவம் செய்யாத ஆளு எப்படி நல்லா பேசுவாரோ அது மாதிரி சுத்தமா பேசுறது கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க ஆஹா இவர் மாதிரி அவளியா இன்ன வரைக்கும் பிறக்கலையேன்னு நினைப்பாங்க இது அல்லாஹத்தால ஒரு மனிதனை கீழே தள்ளணும்னு நினைச்சா சனஸ்ததிரிஜுகும் மின் ஹை சுராயானமும் ஓம் லீலகும் மின்ன கைதி மத்தி நான் அவர்களை விட்டு பிடிக்கிறேன் காதிர்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிம்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிம்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிமையும் எல்லாம் விட்டு பிடிக்கிறான் இவன் துணிஞ்சிட்டான் பாவம் செய்யறதுக்கு நன்மை ஏவிக்கிட்டே பாவம் செய்யறான் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றானோ அதே பாவத்தை செய்யறான் ஆனா எந்த வித குற்றம் இல்லை அல்லாஹுத்தால பேச்ச பாக்குறதே இல்லை சோதரர்களே பேச்ச பாக்குறதே இல்லை பேச்சும் ஒரு காரணம் தான் நூறு காரணத்தில் ஒரு காரணம் ஆயிரம் காரணத்தில் ஒரு காரணம் ஐம்பதாயிரம் காரணத்தில் ஒரு காரணம் ஆனால் பேச்சே தாபத்தில் செயல் தான் அதனால ஹதீச குதிசையில் வருது இன்னிலா தக்கம்பலு இன்னிலா தக்கம்பலுக்குள்ள கலாமில் ஹக்கீம் பெரிய பெரிய மேதைகளுடைய பேச்சுக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை அத்தக்கப்பலு ஹம்மஹுவாவா அவருடைய மனதில் என்ன நினைத்து பேசுகிறாரோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மனசுல ஒண்ணு இருக்கா இல்லையா அதைத்தான் ஏத்துக்கிறேன் வெளியில ஒரு பேசுற பேச்செல்லாம் ஏத்துக்கிட்டு அவருக்கு மார்க் போடுறது இல்லை அவருக்கு மார்க் எதை வச்சு போடுறேன் அவருடைய மனோயிச்சி என்ன அவருடைய அடிப்படை என்ன எதற்காக பேசுறார் என்ன நோக்கத்துக்காக பேசுறார் அவருடைய பேச்சாளர் பேசுறாரா சில பேருக்கு பேசுறதே வியாதி சில பேருக்கு பேசுறதே வியாதி பேசாம விட்டு அவங்களுக்கு படுத்துருவாங்க பேச்சு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் அவங்க கையை கால் நீட்டி படுத்துருவாங்க வியாதி வந்துடும் பேசுறது ஒரு வியாதி அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் சில பேர் பேச சொன்னா பேச மாட்டாங்க அவங்களுக்கு பேச தெரியாதுன்னா கைகால நடுங்க சில பேருக்கு பேசாம இருந்தா கைகால் நடுக்கும் ஜென்னி வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் லூஸ் டாக்கிங் இது எப்ப பார்த்தாலும் நாலு பேர் உட்கார வச்சுக்கிறது அதை அப்படி இது படி இது இது இப்படி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஆறு நம்பர் எட்டு நம்பர் பத்து ஆறு நம்பர் வாழ்க்கையில வந்துச்சா ஒரு நம்பர் ஈமான் மட்டும் வாழ்க்கையில் வந்தா தொழில் தானா வரும் ஐம்பது தானா வரும் இக்கலாஸ் வரும் இக்கலாம் எல்லாம் வரும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆருக்கு அடிப்படை ஈமான் தானே அல்லாஹை கண்ணால பாக்குற மாதிரி ஒரு சிவ தொழுகையில தெரியுதா வெளியே போகும்போது தெரியுதா வீட்டுக்குள்ள இருக்கும்போது தெரியுதா வெறும் பேசினா போதாது சகோதரர்களே தாவத்துடையவர்கள் நாம கவனிக்க வேண்டியது மத்தவங்களுக்கு சொல்ற உபதேசம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா நமக்குள்ள அது இல்லை நம்மளை போல பாவிகள் தெரியாமல் யாரும் இருக்கும் ஆனால் நியத்தையும் இன்ஷா என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்றோமோ இந்த விஷயங்களை முதல்ல அமல்ல கொண்டு வரணும் இது அல்லாஹு தாலா கேட்கணும் அதனால ஆறு நம்பர்களை பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு நம்பருடைய கடைசியிலையும் இதனுடைய உண்மையான தன்மையை அல்லா எனக்கு கொடுத்துருன்னு கேட்கணும் ஈமானுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு தொழுகையினுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இல்லதுக்களுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இக்ராமுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இஹ்லாசுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இதுதான் கேட்கணும் பூரா சொல்லி நிச்சோடு சாராம்சம் இதுதான் யாரெல்லாம் எனக்கு கொடுத்துரு இன்னிலா தகப்பலுக்குள்ள கலாமில் ஹக்கீம் வலாக்கின் அத்தகப்பலு ஹம்மஹு வஹவா وأجعل صمته حمدا ووقارا وإن لم يتكلم அல்லாஹு தாலா சொன்ன ஹதீஸ் குர்சியில நான் அவருடைய உம், உண்மையான இஹ்லாசோடு அவர் என்ன ஆசைப்படுகிறாரோ மனதில் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை என்னை அவர் புகழ்ந்ததாகவும் அவருக்கு கம்பீரம் சேர்க்கிறதாகவும் நான் ஆக்கிடுவேன் வயில்லம் எத்த கல்லம் அவர் பேசாமல் இருந்தாலும் சரி பேசாமல் எத்தனையோ பேருடைய தர்கா உயர்ந்து கொண்டிருக்குது பேசுற காரணத்தினாலே எத்தனையோ பேருடைய தர்கா கீழே போய் இது அதிக புதுசை சகோதரர்களை யாவும் வைக்கணும் வாழ்க்கையில் அதனால பேசுறதுனாலே மற்றவங்களுக்கு அதெல்லாம் கட்டாயம் புதுசு கஷ்டத்துல போய் நிறைய சொல்லணும் என சொல்லக்கூட இல்லைன்னா எப்ப செய்ய போறோம் மனம் திறந்து பேசணும் என்ன பேசணும் நம்பிக்கையோடு மனம் திறந்து பேசணும் இந்த உலகத்துடைய அவ்வளவு வஸ்துக்களும் அல்லாஹ் என்பால் மஹ்தாஜ் இதுவெல்லாம் ஒரு சக்கல் இதுவெல்லாம் ஒரு சக்கல் அந்த சக்கலை கொண்டு என்ன ஆக்கணும் என்று அல்லாஹ் நினைக்கிறான் அது ஆகும் சிங்கம் என்பது ஒரு சக்கல் அந்த சக்கல் கோட்டை சிங்கம் இருக்கு அதனால என்ன ஆகும் சிங்கம் சிங்கம்னு பயப்பட்டுருமா எலி கூட பயப்படாது ஒரு சிங்கத்தை கண்டு எலி கூட பயப்படாது ஆனால் உயிருள்ள தேளா இருந்தா உயிருள்ள தேளா இருந்தா ஒரு மனுஷன் எப்படி பயப்படுவாங்க பயனாவது ஒன்று அவர் என்ன விட்டு ஓடிவுமா இல்லையா தேல் அடிக்கிறதுக்கு ஆளால் அங்கங்க தூக்கிட்டு வர்றதை பார்த்தா சாதாரண ஒரு சின்ன தேல் தான் நம்ம சுட்டு வரலாம் கூட இருக்காது ஏன்னா உயிர் உள்ளது ஹக்கீக்கத்து உள்ளது அதே போல நம்முடைய பேசணும் மனம் திறந்து பேசணும் எந்த சக்கலை கொண்டு எதுவும் ஆகிறது இல்லை நெருப்பு என்பது ஒரு சக்கல் புயல் என்பது ஒரு சக்கல் பணம் என்பது ஒரு சக்கல் வியாபாரம் என்பது ஒரு சக்கல் இந்த சக்கலை கொண்டெல்லாம் அல்லாஹத்தால ஆக்க நினைத்தால் ஆகும் அழிக்க நினைத்தால் அழியும் நம்ம அல்லாட்ட தான் கேட்கணும் இப்ப இதெல்லாம் சொல்லணும் ஆனால் அது நம்ம மனசுல பதிஞ்சிருக்கா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நம்ம பிசினஸ் செய்யும் போது நம்ம தொழில் பார்க்கும் போது அதுல லஞ்சம் கலக்குது வட்டி கலக்குது மோசடி கலக்குது கலப்படம் கலக்குது என்னென்ன கலக்குது சொல்ல முடியாது கேட்டா இந்த இந்த காலத்துல செய்ய முடியல செய்ய முடியல எதை செய்ய முடியல அல்லா செய்யக்கூடாத எதையும் செய்ய முடியாத எதையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றது இல்லை செய்ய முடியாத எதையும் செய்யக்கூடாது நல்லா சொல்ல மாட்டான் செய்யக்கூடாததாக செய்யக்கூடாது என்று அல்லா சொல்லி இருந்தால் அது அதை நடத்த முடியும் அதைத்தான் அல்லா சொல்லுவானே தவிர நடத்த முடியாத ஒன்ன நீங்க செய்யுங்கன்னு நல்லா சொல்ல மாட்டான் இதை செய்யாதேன்னு சொல்லி இருந்தால் செய்யாம நம்மளால வாழ முடியும் இப்ப முடியலைங்கிற என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக்கி வச்சுக்கிட்டான் சுத்தி வர நெருப்பு உண்டாக்கி வச்சுக்கிட்டான் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இப்ப நான் ஹலாக்கை விட்டு பாதுகாக்கப்பட முடியலையே நான் எப்படி நான் எரிஞ்சு போயிடுவேன் சொன்னா சுத்தி வர இருக்கிற நெருப்பு உண்டாக்கி வச்சுக்கிட்டேன் என்ன நீ சாகற நெருப்பு அணை முதல்ல நெருப்பு அடைக்கிறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் அதே போல இந்த ஹராமான காரியங்களை எல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வேணும் நம்முடைய மனசுல ஈபானுடைய பலம் வேணும் பசிக்கு பயப்படுறவங்க மூமின்களா தாகத்துக்கு பயப்படுறவங்க மூமின்களா இல்ல சட்ட வேட்டு குறைஞ்சு போயிருந்து பயப்படுறவன் ஒரு மூமிதான் அல்லாவுடைய பொருத்தம் புரிஞ்சு போயிடும் பயப்படுறவங்க மட்டும்தான் மூமின் பாக்கி சாப்பாடு இல்லாம போயிடும் போயிடும் அவ்வளவுதான் இல்லாம போயிட்டா தான் போட்டோம் அல்லா கொடுக்க நாடுல துணியா பூரா சேர்ந்து கொடுக்காது நல்லா கொடுக்க நாடுல எத்தனையோ பேர் சாப்பாடு வச்சு சாப்பிடாம இல்லீங்களா என்னன்னு கேட்டா நான் டயட் கண்ட்ரோல் இருக்கிறேன்னு சொல்லுவார் கொஞ்சம் மரியாதையா அது ஒரு மரியாதையான வார்த்தை அவ்வளவுதான் என்ன சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடணும் எண்ணெய் இல்லாம சாப்பிடுங்க நெய் இல்லாம சாப்பிடுங்க நல்ல திக்கான பால் சாப்பிடாதீங்க தயிர் சாப்பிடாதீங்க வெண்ணெய் எடுத்த மோர் சாப்பிடுங்க வெண்ணெய் எடுத்த மோர் அது விளக்கெண்ணெய்க்கு பேரு எப்படி இருக்காது வெண்ணதானங்க அதுல உள்ள ருசியே பால் இருக்கிறது அசத்துல வெண்ணதான் அந்த வெண்ணதான் மோர்ல இருக்கு அந்த வெண்ணதான் தயிர்ல இருக்குது அந்த வெண்ணதான் நெய் ஆகுது அந்த வெண்ணதான் ருசி தருது அதுல இருக்கிற வெண்ணெய்க்கு பேரு ருசி வெண்ணெய் எடுத்துட்டு வெறும் தண்ணி டாக்டர் சொல்றது அப்படிதான் சொல்றாரு சக்கரை பேஷண்ட்டுக்கு பிரஷர் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு எல்லாம் சொல்றது என்னங்க வெண்ணெய் எடுத்து மூடி சாப்பிடுங்க இதான் தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியலையேங்க ஒருத்தருக்கு திடீர்னு வாயில ருசி போயிருச்சு நாக்கில் ருசி போயிருச்சு வசதி எல்லாம் இருக்கு என்ன அவருக்கு சாப்பிட முடியல என்ன முடியல கடைசி போய் பார்த்தா நாக்கில் ருசி போயிருச்சு ஏன் போயிருச்சு எந்த டாக்டருக்கும் தெரியாது எப்படி வரும் எந்த டாக்டருக்கும் தெரியாது கேள்விப்பட்டீங்களா அப்படி ஒரு வியாதி ருசி போயிருச்சு எதை வச்சாலும் ஒரே அர்த்தம் தெரியும் எல்லா வசதியும் இருக்கு நமக்கு ஜமாத்துல வந்தவங்களுக்கு என்ன வருதுங்க சுபகானந்த என்றாலும் ருசி இப்படி ருசி தெரியுது பிஸ்தா ஹல்வா பாதாம் ஹல்வா முத்தி ஹல்வா என்னென்ன ஹல்வா ஒரு அத்தனை டிசைன் தானே இருக்கு இப்பதான் வந்தாரு நம்ம டாக்டரோட அவர் கூட வந்தாரு அவரு இந்த மதுரைக்காரர் அப்படியே தூங்கிட்டு தூங்கல படுத்திருந்து இப்படி கண்ணை முடிச்சு பார்த்தேன் ஓடி வந்தாரு நம்மள கொஞ்சம் ஹல்வா வாயிட்டு வருதுங்களா தூங்கி முடிச்சு ஹல்வா வருது இங்க அப்படி நடக்குது ஹல்வா தூங்கிட்டு இடையில ஹல்வா சாப்பிட்டு தூங்கிறார் தூங்கிட்டு எந்திரிச்சு நான எனக்கு இல்லைன்னு சொன்னாரு கனவு கண்டிருப்பார என்கிட்ட வந்து கேட்டாரு இங்க இருக்கிறார் எங்க இருக்கிறாரு தெரியல அப்படி நடக்குது இங்க ஒரு தடவை நம்ம ஜிந்தா மத்தார போய் சொன்னது எனக்கு மறக்கவே முடியல அசர்ல எந்திரிங்க எந்திரிங்க நேராச்சு நேராச்சு ஒருத்தர் எந்திரிக்கல அசர்ல மூலம் ஒருத்தர் எந்திரிக்கல சொல்றாரு சரி பரவாயில்ல எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு படுத்துங்க Ieder நமக்கும் ருசி போயிருச்சு என்ன செய்யறது ஒண்ணும் தெரியல உத்தர கொடுக்க நாடினால் தான் கிடைக்குமே தவிர அல்லாஹுடைய நாட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொண்ட மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை பிறக்க போவதும் இல்லை பிறக்க வைக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அதனால முடிவு பண்ணேன் சோதரர்களே நான் நல்லா சொன்னபடி நடக்கும் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி குடுக்கலும் சரி வாங்கலும் சரி பணத்திலும் சரி காசுலையும் சரி அதில் உலக எல்லாத்திலே விட எதை பாக்குறீங்க இந்த காலத்துல இபாதத்துல வியா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா முகஸ்துதி இவர் ரொம்ப இபாதம் செய்யறவங்க அதனால வந்து ஒரு ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னு மதிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு பாக்கி அதனால வந்து அந்த தொழுகிறார் பாவம் அப்புறம் நீங்க அவர் என்ன சொல்லுவாருங்க நிறைய தொழுகிட்டு இருந்தா இஸ்ராக் தொழுகிறாரு துவா தொழுகிறாரு சலாத்ராஜ் தொழுகிறாரு சலாத் இஸ்திகாரா தொழுகிறாரு தொழுகிறாரு தொழுகிறாரு நிறைய தொழுகிறாரு தான் பாக்குறாருன்னு சொல்லி போவாங்க நல்ல மனுஷன் அப்புறம் நல்ல மனுஷன் அப்புறாணினா என்ன இருக்குங்க விவரம் கட்ட ஆளுங்க அர்த்தம் நீங்க என்னங்க அர்த்தம் நீங்க ஒண்ணுமே தெரியாது அர்த்தம் காலம் இந்த அதனால இந்த காலத்துல இபாதத்துல ரியா இல்லை அந்த ஒரு காலம் இருந்துச்சு இபாதம் செஞ்சு ஆஹா அவளி அங்க எடுத்துட்டு அப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க தடையில தூக்கி வச்சு ஆடுவாங்க இந்த காலம் அப்படி இல்லை காலம் மாறி போச்சு இந்த காலத்துல நேர்மையை காட்டுறது முதல்ல எங்க காட்டணும் பணத்துல காட்டணும் வியாபாரத்துல காட்டணும் தொழில காட்டணும் இந்த காலத்துடைய நேர்மையுள்ள ஹிம்மத்துள்ள மனிதன் என்று சொன்னால் தன்னுடைய வியாபாரத்திலே தொழிலில் நேர்மையை நடந்து காட்டினால் ஈஷா உங்களை கொண்டு தீன் பரவும் என்ன கொண்டு தீன் பரவும் அல்ல யாவும் இந்த காலத்தில் நம்முடைய தாவத்துறை வேலை ஸ்ட்ராங் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் எதுங்க கேட்டாலும் போய் சொல்லுவாங்க எந்த ஊர்ல போய் கேளுங்க பாளையத்தில் எப்படிங்க இருக்குது நடக்குது கொஞ்சம் நடக்குதுன்னு சொல்றதே முடிஞ்சு போச்சு பின்னாலே அது சொல்ற தோரணையே இருக்கு பாருங்க எப்படி ஏதோ நட நடக்குது எப்படிங்க ரத்தத்துல நடக்குது பரவாயில்ல மேலூர்ல மாதிரி திண்டுக்கல்ல இருந்துச்சு ஒரு காலத்துல நடந்துச்சு எந்த ஊரை போய்க்காருங்க பலகீனமா இருக்கு பலகீனமா இருக்கு நீங்க ஆறு போன மாதிரி போன தடவை பார்க்கும்போது அறுபது கிலோ இருந்தீங்க இப்ப எழுபது கிலோ இருக்கிறீங்க வேலை மட்டும் பலகீனமா இருக்குங்கிறீங்க போன ஜனவரி மாசம் அறுபது கிலோ இருந்தீங்க இப்ப எத்தனை மாசம் ஆச்சு ஜனவரி பிறகு நாலு மாசத்துல பத்து கிலோ கூடி இருக்கு வேலை மட்டும் கேட்டா கொஞ்சம் பலகீனமா இருக்கு நல்ல ஒரு வார்த்தை நான் சொன்னா தபிலீகுக்குன்னு ஒரு அகராதி இருக்கு எப்படி ஊருக்கு ஒரு அகராதி இருக்கோ தபிலீக்கு ஒரு அகராதி இருக்கு வேலை எப்படி இருக்கு நாங்கள் வேலையை சரியாக செய்யவில்லை நாங்கள் துணியாவிலே லயித்து விட்டோம் ஆகையினால வேலை நடக்க மாட்டேங்குது நாங்க மோசமா போயிட்டோம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல என்ன சொல்லணும் வேலை பலகீனமாக இருக்கிறது இது அர்த்தம் நான் செய்யலைங்க உங்களை சொல்லல நான் சிக்கல ஆகினால் வேலை நடக்கலை வேலை தானா எங்க இருக்கு நடக்கிறதுக்கு நான் நடத்தினதானே நடக்கும் நான் மூணு நாள் முழுசா கொடுத்திருந்தா எஹ்லாசா கொடுத்திருந்தா நான் ரெண்டு கெஸ்ட் எஹ்லாசா செய்திருந்தா என்னுடைய ரெண்டு தாலீம் சரியா செய்திருந்தா என்னுடைய மூணு நாள் சரியா செய்திருந்தா என்னுடைய நாற்பது நாள் சரியா செய்திருந்தா என்னுடைய நாற்பது நாளுடைய வக்து நாளைக்கு ஆரம்பமாகுது இன்னைக்கு ராத்திரிக்கு நான் பைய எடுத்துட்டு வந்துட்டேன் என்னுடைய ஜமாத்தோட என்னுடைய மூணு நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து போகணும் ராத்திரி இஷாவுக்கே இங்க வந்துட்டேன் ஜுமே ராத்திரி இங்க வந்துட்டேன் அசருக்கே இங்க வந்துட்டேன் என்னுடைய ஜமாத்தோட பையோட வந்துட்டேன் இப்போ வேலை நடக்குமா நடக்காதுங்களா வெள்ளிக்கிழமை காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் ஜமாத்தை தேட வேண்டியது இருக்குது தண்ணியில் இருக்கிற மீன் மாதிரி வலை போட்டு பிடிக்க வேண்டியது இருக்கிறது வேட்டையாட வேண்டியது இருக்கிறது பேர் கொடுத்தவர்கள் வேட்டையாட வேண்டியது இருக்கு அப்பவும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் போய் கேட்டா வீட்டுல சொல்லுவாங்க எங்கேயோ வெளியே போனாரு நீங்க போங்க அவர் வந்து சேர்ந்துக்குவாரு நீ போங்க வந்து சேர்ந்துக்குவாரு வந்து சேருவாரு போக வந்து சேருவாரு பிறகு போக போதே கடைசியில பையெல்லாம் தூக்கிட்டு வெளியே போகும்போது அமித்ஷா போயிட்டு வர்றேன் போயிடுவார் அமித்ஷா என்ன செய்வார் பாவம் நாம் வேலை செய்ய நினைக்காத காரணத்தினால் வேலை நடக்கல அதனால வேலையும் செய்யணும் எல்லா வேலை செய்துட்டு இன்றைய காலத்தினுடைய தேவை நம்முடைய தொழில வியாபாரத்துல உத்தியோகத்துல பணத்துல காசுல கொடுக்கல வாங்கல சரியா இருந்தோம்னா இன்ஷா அல்லா தாவத்துடைய வேலை இந்த உலகத்தை பூரா உலகத்துடைய கண்ணுக்கு தெரியும் பூரா தீன் பக்கம் வரும் பூரா உலக தீன் பக்கம் வராமல் இருக்கிறது காரணம் நம்முடைய அமல்கள் தடையா இருக்கிறதா காரணம் அமால்கள்லயே மக்களுக்குள்ள செய்யற அமல் வெளியே யாருக்கு தெரியறது இல்லை ரமலான வச்சிருக்கிற நோன்பு வெளியாருக்கு தெரிகிறது இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஜக்காத் வெளியாருக்கு தெரியறது இல்லை முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் ஜக்காத் தர்மம் எல்லாத்துக்கும் செய்யலாம் ஜக்காத் முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் மக்காவுக்குள்ள காதல்கள் வரவே முடியாது உள்ள நுழையவே கூடாது நம்ம செய்யற அவள் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியாது வேறு மக்களுக்கு கவர்ச்சிகரமான அம்சமே நம்முடைய தீனில் இருக்கிற நேர்மை தானே சகோதரர்களே இல்லல்லாஹ் எவருக்கும் இல்லாதிரி வழியா அல்லாஹத்தால உங்களை நேர்மை கொண்டும் எஸ்தானை கொண்டு ஏவுகிறார் நேர்மையாக நடங்கள் அதே நேரத்தில் நேர்மையா நடக்கிறேன்னு சொல்லி யார் மூலம் மோதாதீங்க அங்க விட்டு கொடுத்த அழகாக நேர்மையாக நிறைய எஸ்தானுக்கு நேர்மையும் விட்டு கொடுக்கிற நேர்மை இருக்குது விட்டு கொடுக்காத நேர்மை இருக்குது நான் நேர்மையாக நடக்கிறேன் ஆகையினால எல்லாத்தையும் மோச்சிக்கிட்டு நடக்கிறதா நேர்மையா நடக்கிறோம் பொண்ணு நடக்கணும் நேர்மையா நடக்கணும் அழகா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் குறிஞ்சி நடக்கணும் நேர்மையா நடக்கணும் அநீதியாக நடக்கிறவன் நம்மோடு வந்து மோதனாலும் நாம தான் அநீதி செய்த மாதிரி சகிச்சுக்கணும் அதுக்கு தான் எஸ்ரான் இன்னல்லாஹ் அமருக்கும் பில் அதிரியில தான் இருக்கிற இன்னல்லாஹ் அமருக்கும் பில் ஆதிரி ஒன் எஸ்ரான் அதில் இருக்கணும் எஸ்ரான் இருக்கணும் அந்த அதிரை அழகான முறையில் செய்யணும் அழகற்ற முறையில் செய்யக்கூடாது இது இருந்துச்சுன்னு உலகத்தில் பரம சகோதரர்கள் அதே போல வியாபாரத்தில் லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அல்லாஹத்தால நான்கு வரும் நேர்மையா செய்யணும் இந்த காலத்தில் செய்ய முடியல செய்ய முடியலன்னு சொல்றது என்னங்க எல்லாரும் சொல்லுவாங்க செய்ய முடியலன்னு எங்கெங்க முடியுது கொடுக்கல வாங்கல அதுல இதுல சோதர்கள் வியாபாரத்தை ஒரு செய்யணும் நிறைய செய்யலாம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் ஒரு இடத்துல செய்யலாம் பத்து இடத்துல செய்யலாம் நூறு இடத்துல செய்யலாம் ஆனால் ஹலால செய்ய முடியாத செய்யணும் இல்லை ஆனால் இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டு வியாபாரத்தை நான் வளர்த்துறேங்கிற அர்த்தத்துல தான் அங்க வட்டியெல்லாம் சேருது லஞ்சம் எல்லாம் சேருது கடன் எல்லாம் சேருது அடுத்தவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டியது வருது உடன்படிக்கைக்கு மாறு செய்ய வேண்டியது வருது சொன்ன பேச்சு காப்பாற்ற முடியாது வருது இதெல்லாம் வர்ற காரணம் என்னங்க வியாபாரத்தை பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணும் எங்க பெருசு பண்றது இருக்கிற அளவுக்கு செஞ்சா போதும் தானே பாருங்க யாருக்கு முடியலன்னு சொல்ற நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இல்ல அதை விட நூத்துக்கு நூறே சொல்லலாம் தங்களுடைய அளவை விட பெருசாக செய்ய காரணத்தால் பெருசாக செய்ய விரும்புற காரணத்தினால்தான் அந்த வியாபாரத்தில் மோசடியும் அந்த வியாபாரத்தில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களையும் அல்லாவுக்கு மாறான காரியங்களையும் செய்ய வேண்டியது வருது ஆகையினால் நேர்மையா மட்டும் செய்யணும் எவ்வளவு அல்லா கொடுக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளணும் அதனால நான் செய்ய மாட்டேன் பாருங்க நம்ம எதை முடிவு பண்றோமோ அல்லாவும் முடிவு பண்றோம் இந்த ஒரு விஷயம் நல்லா வைங்க நாம எதை முடிவு பண்றோமோ அதன் மீது எல்லாம் முடிவு பண்றான் நான் நேர்மையாத்தான் வியாபாரம் செய்வேன் முடிவு பண்ணிட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் நேர்மையாகவே செய்துகிட்டு இருந்தா எல்லாம் தர கஷ்டங்கள் இல்லாமே நேர்மையா செய்யறது தொப்பிக் தந்துடும் நாம முடிவு பண்ணவே செஞ்சு பார்க்கலாம் வந்தா செய்யலாம் இல்லாட்டா டக்குன்னு மாறிக்கலாம் ரூட் மாறிக்கலாம் அல்லாஹ் விட்டு நீ செஞ்சா செஞ்சுக்க விழுந்தா விழுந்துட்டா நாசமா போனா போயிக்க நான் சொல்லலே மஞ்சால் அல்லா மஞ்சால ஹுமூமஹு ஹம்மன் ஹுமூமு ஹம்மத் நீ ஒரே ஓர்மையாக இருந்த ஒரு காரியத்தை நீ செய்தால் அல்லாஹு தாலா அந்த காரியங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்ன வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி மஞ்சாலல் ஹுமு ஹம்மன் வாஹிதன் ஒரே ஹம்மாக ஒரே ஒரே நோக்காக அவன் செய்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பூரா ஹம்முக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான் உலகத்தோடு எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்வான் உலகத்துடைய காரியங்கள் அவனுடைய சிந்தனைகளை பலவேறாக பிரித்து விட்டிருக்குமானால் அவன் எந்த காரியத்தில் எப்படி நாசமாக போனாலும் அல்லா பொருட்படுத்த மாட்டான் நீ என்ன பொருட்படுத்தல நான் ஒன்னும் பொருட்படுத்த அவசியம் போய்க்கோ இன்னைக்கு அதான் சகோதரன் நடக்குது நான் போய் தப்பா போலாம் சரியான ரூட்டை விட்டு மாறி மாறி மாறி பாக்குற அல்லாவும் சரி மாத்தி மாத்தி விட்டுறான் இப்ப மாறி மாறி போனவன் அந்த ரூட்ல இருந்து இங்க போனாங்க இதுல இருந்து இப்படி போனான் அதுல இருந்து அப்படி போனான் அதுல இருந்து அப்படி போனான் அதுல இருந்து அப்படி போனான் அதுல இருந்து அப்படி போனான் அதுல இருந்து அப்படி போயிட்டான் இப்ப போயிட்டு நான் நேரா நடக்கணுமே நேரா நடக்கிற மாதிரி இங்க இருக்குது இவன் இங்க இருந்து எத்தனை மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க நான் எத்தனை திருப்பம் சொன்னேன் இத்தனையும் நீங்க திரும்பி நடந்து வரணும் இத்தனையிலே திரும்பி நுழைஞ்சு நுழைஞ்சு வரணும் ரொம்ப மெயின் ரூட் பிடிக்கணும் என்ன வச்சு பிடிக்கணும் என்ன என்னங்க சிராத்த தான் என்ன என்ஹெச் ஒன் அதுதான் நேரான பாதை சிராத்தம் செய்யும் போயிட்டு எங்கெங்க அங்க இங்க மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அது கோணல் மானல் சந்து புந்து போய் போய் போய் இங்கேயோ போய் சேர்ந்துட்டான் இப்போ தமிழிகளை போய் இப்படியே தஸ்கீல் பண்ணி நாற்பது நாள் கூட்டு வந்த பிறகு இப்ப நான் நாராயண நேரான பாதைக்கு போகணுமேன்னு சொன்னா இவன் போய் சேர்றது பெரிய ஆனால் அல்லாஹுத்தால தௌஃபிக் தந்தா வந்து சேரலாம் தௌஃபிக் என்னங்க எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுக்கணும் அல்லாஹுத்தால வெறும் பேச்ச பாக்குறது இல்ல அமலத்தான் பாக்கணும் நான் முக்கியமா சொல்ல விரும்புறது என்ன நம்முடைய வியாபாரம் தொழில் இன்னைக்கு தவத்தில் ஏழு செய்யக்கூடிய அல்லாவுடைய கிருபியில எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறாங்கன்னு சொன்ன சாதாரண விஷயம் இல்ல சோதரர்களே இன்னைக்கு நம்ம ஜில்லாவில் இருந்து மட்டும் முப்பதுக்கு அதிகமான ஜமாத் இன்ஷால்லா போக போகுது நாற்பது என்றால் தங்களுடைய நாற்பது நாள் ஒரு பத்து நிமிஷம் பள்ளிக்கு வர தயார் இல்லை நாற்பது நாற்பது நாள் நாலு நாலு மாசம் அல்லாவுடைய பாதையில அதுவும் இந்த வாலிபர்கள் விளையாடுற வயசுல மாணவர்கள் தங்களுடைய விளையாட்டு பருவத்திலே இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அபீருக்கு கட்டுப்பட்டு வராமல் சொன்ன சாதாரண தியாகம் இல்லை சாதாரண தியாகம் இல்லை சாதாரண தியாகம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய மற்றவங்க பெரியவங்க தங்களுடைய தொழில வியாபாரத்தில் கொடுக்கல வாங்கல அதே போல மற்றவர்களுடைய குறை பார்க்காம இருக்கிறதுல அதே சில வருது எரல் கதாத்தபி ஐநி மற்றவருடைய கண்ணில் சின்ன துரும்பு இருந்தோ கண்ணில் துரும்பு கண்ணில் துரும்பு கண்ணில் துரும்புன்னு ஒரே பிரகடனப்படுத்தலாம் மற்றவருடைய கண்ணிலே கிடக்கிற சிறு தூசி அவன் பார்க்கிறான் அவன் கண்ணிலே கிடக்கிற பெரும் கட்டையை அவன் பார்க்கவில்லை ஒரு பெரிய கட்டை கிடக்குது அவன் அவ்வளவு பெரிய தப்பு செய்யறான் அதை பத்தி இல்ல அப்ப லட்சியம் பண்றது தன்னுடைய தப்பை பத்தி அடுத்தவங்களை பத்தி அவர் அப்படிங்க இவரு இப்படிங்க பப்ளிக்ல வந்துட்டு கூட அப்படி செய்யறாருங்க அவர் ஜாலத்துல வந்துட்டு கூட அப்படி செய்யறாருங்க அது செய்யறாருங்க அடுத்தவங்களை பத்தி பேசவே கூடாது சோதரர்கள் தன்னை பத்தி மட்டும்தான் சிந்திக்க அதனால் நம்ம தொழில கொடுக்கல வாங்கல அதே போல ஹரீஸ்ல வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய ஆச்சரியமான சகதி ஹரீஸ்ல வந்து யூபருளி ஷஹீதி குண்டு தம்பின் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில உயிரை தியாகம் செய்த ஷஹீத் அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும் இல்ல தைன் கடனை தவிர ஷஹீதுங்க ஷஹீதுக்கு அல்லா என்ன சொன்ன சொர்க்கத்தில் உயிராக இருக்கிறார் சொர்க்கத்தில் இப்பொழுது உயிராக இருக்கிறார் ஷஹீதுடைய ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னாலே அவர் சொர்க்கத்துக்கு அவருடைய உயிர் கொண்டு போகப்படுது சொர்க்கத்தில் மனித வடிவத்தில் அவர் கியாமத்துக்கு பிறகு போவார் என்றாலும் கூட இப்போது பறவை வடிவத்தில் அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் ஏனென்றால் அவர் தன்னுடைய தன்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை எல்லாருடைய பாதையில கொடுத்திருக்கிறார் அதனால ஷஹீதுக்கு எல்லா பெரிய தர்ஜாவும் இருக்கு ஆனால் ஷஹீதுடைய எத்தனை பாவம் மன்னிக்கப்படுகிறது எது மட்டும் எதை தவிர இல்ல தைன் கடனை தவிர அதனால கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருன்னு நான் சொல்ல மாட்டேன் திருப்பியே கொடுக்காதீங்க ஏன்டா கடனே வாங்காதீங்க அவங்களா தான் திருப்பி கொடுக்கிறது வாங்காதீங்க என்ன ஆகும் ஆகட்டுமே ஆகுது ஒரு பிடிவாதமா இருங்க கடன் வாங்க மாட்டார் உலகத்திலேயே ஆக மனிதனை கெடுக்கிற விஷயம் கடன் வாங்கி பழகிட்டோம் வாங்கி பழகிட்டோம் இருபத்தஞ்சு பேர்த்த கடன் இந்த இருபத்தஞ்சு பேர் கடனை கொடுக்க வேண்டிய தவணை எல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் சந்திக்கிறதே இல்லை சந்திச்சாலும் அவருக்கு மேல பெருசா சலான் சொல்றது அவருக்கு மேல பெருசா சலான் சொல்றது நம்ம ஜுப்பா நம்ம சக்கல் பார்த்த உடனே அவர் கடலை கேட்கறதுக்கு அவருக்கு வெக்கம் கடன் பத்தார் மனதை போலங்கிறது மேல கடன் கொடுத்தார் மனதை போலன்னு சொல்லுவோம் கடனை கொடுத்துட்டு ஐயோ வர்றாரு அவர்த்த கடன் கேட்கணுமே எப்படி கேட்கறது பெரிய மனுஷன்ட்ட அஜர்த்தாச்சே மௌலானாவாச்சே அதாச்சே இதாச்சே பெரிய மனுஷராச்சே அவர்கிட்ட போய் நம்ம கடை கேட்டாங்களே ஹரியா நல்லா இருக்கீங்களா அந்த என்ன அது பார்த்து கொடுங்க அதான் கொடுக்கலாம் போயா இப்படியே பார்த்து பார்த்துட்டு என்ன ஆவாருங்க கடைசியில இவருடைய கடன் கொடுக்கறதுக்கு இவர்த்த ஒருத்தர் வாங்கின கடன் கொடுக்கறதுக்கு மூணு பேர்த்து வாங்கி விட்டு கொடுத்திருப்பாரு மொத்தம் இருபத்தஞ்சு மூணு நாலு பேருக்கு எத்தனை பேர் வாங்கியிருப்பாரு எழுபத்தஞ்சு பேருக்கு இந்த எழுபத்தஞ்சு மூணு நாலு பேருக்கு இருநூத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு பேர்த்த கடன் வாங்கி இந்த எழுபத்தஞ்சு பேர் கொடுத்திருப்பார் இது கடன் முடியுமா பெருகிக்கிட்டே போகும் கடையில் கடைசியில் கண்ணம் மூடும்போது கடன் கொடுக்காமல் போனால் அவர் ஷஹீதா இருந்தால் கூட சூருல்லாய் சலாம் கடன் மன்னிக்கப்படாது ஏன்னா அடுத்த ஒரு சொத்து ஆனா கடன் கொடுத்தவர் சபரோடு இருந்தால் அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்த அளவு தர்மம் செய்த சவாபு கிடைக்கும் கரதன் ஹசனா கரத ஹசனான்னு ஒண்ணு இருக்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ரூபாய் தர்மம் செய்த சவாபு கிடைக்கும் அது வேறு விஷயம் அவர் அல்லாவுக்காக பொறுமையா இருந்தால் ஆனால் கடன் வாங்கிறவருடைய கடன் மன்னிக்கப்படாதுன்னு அறிவிக்கிறது எதுக்காக சொல்றேன் தொழிலே நம்முடைய வியாபாரத்தில் இன்றைக்கு தீரை காற்றல் மகா முக்கியம் சகோதரர்கள் தம்ம மூலம் விசாரம் தொழிலாளி சொன்னதாக அவருடைய கிதாபுகள் அவருடைய பயான்கள் இருக்கு தீன் வரும்போது முதல்ல வர்றது தொழுகையில் வரும் முதல்ல ஒரு தீன் ஆராயறதுக்கு தொழுகையாளி ஆவார் தீன் வர்றது முதல்ல தொழுகையில வரும் தீன் போறது இருக்கிற முதல்ல எங்க இருந்து போகும் வியாபாரத்திலிருந்து போகும் இன்னைக்கு அதான் நடந்திருக்கு வியாபார ஸ்தலத்துக்கு போன உடனே அவருடைய நிறமே வேறையா இருக்குங்க அதனால ஒருத்தரை சந்திக்க போறதா இருந்தா வீட்டுல போய் சந்திங்கன்னு சொல்றது ஒருத்தரை சந்திக்க போறதா இருந்தா ஹுசி முலாக்காத்துல பொதுவாக எங்க போனோம் வீட்டுக்கு போனா நல்லது வியாபார ஸ்தலத்துக்கு போனா அவர் அந்த கல்லாப்பட்டி முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாருங்க இல்லையா அந்த கணக்கெல்லாம் முன்னால இருக்குங்களா அந்த டர்ன் ஓவர் மூணு கோடி ரெண்டு கோடி எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு இல்லையா அந்த கோடியை பார்த்து நம்ம பேசுவாரு அப்புறம் இல்லையா ஜமாத்தா எழுதிங்களா எப்ப போறீங்க ஒரு வியாபாரிக்கு பேசுற மட்டும் பேசுறாரு அந்த அளவுக்கு போயிட்டான் இன்னும் கொஞ்சம் ஆபீசரா இருந்தாரு இங்க ஹை லெவல்ல முதல்ல இவன்ட்ட கேட்கணும் தீ சுடுறதை விட தான் அதிகமா சுடும் தீ சூட்டை விட கப்பு அதிகமா சுடும் அது ஸ்டீல் கிளாஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் சூடும் தீ ஆரிச்சா இருக்கும் கப்பு சூடா இருக்கும் ஆபீசர் நல்லா இருப்பார் இல்ல தீ உண்டா விட மாட்டான் தீ விட கிளாஸ் கப்பு சுடும் அதுல இப்ப பார்க்க முடியாது அதான் இப்ப பார்க்கணும் அதுலதான் அவனோட மரியாதையே இருக்கு அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம யார்ட்டும் எந்த குடுக்கல் வாங்கல எந்த எந்த விதமான விவகாரம் இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையும் நேர்மையா பேச முடியும் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி அதனால வியாபாரத்தில் தீனை காட்டுவது இந்த காலத்துல மகா முக்கியம் அடுத்தது குடும்பத்துல அது பேர் மாதலா இது பேர் மாசரம் மோசரானங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் வீட்டுல யாரும் சந்திக்கிறோமோ அவங்க இதெல்லாம் மனிதர்களோடு பழகிற சம்பந்தம் எல்லாமே அதுல சொந்தமும் சேரும் பந்தமும் சேரும் மத்ததும் சேரும் உள்ளதும் சேரும் ஜாலியாட்ட பழகிறோம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சேரும் இங்க நான் உட்காரும்போது எப்படி உட்காரணும் நான் பேசும்போது எப்படி பேசணும் நீங்க எல்லாம் தப்பு செய்யறீங்க நான் பேசணுமா நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து செய்யறோம் சொல்ல போனா உங்களை விட நான் அதிகமா செய்வேன் ஏன்னா எனக்கு செய்யறது வாய்ப்பு கூட என்ன செஞ்சாலும் மதுவானா நீங்க விட்டுருவீங்க அதனால எனக்கு செய்யற வாய்ப்பு கூட மற்றவங்களுக்கு வாய்ப்பு குறவு அப்ப இந்த இடத்துல நான் எப்படி என்ன பேசணும் உங்கள ஒருவராக நான் நினைக்கணும் என்ன மௌலானான்னு சொல்றது மற்றவங்களுக்கு உரிமையை தவிர நான் என்ன மௌலானான்னு சொல்லிக்கிட்டா என்ன மாதிரி அகமத்தை யாரும் கிடையாது எனக்கு என்ன தெரியும் என்ன மௌலானான்னு சொல்றதுக்கு சும்மா என்ன ரெண்டு வரி படிச்சு வச்சிருக்கேன் சத்தமா பேச தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஆயிட்டு நம்ம மௌலானா மத்தவங்க ஏதோ அடையாளத்துக்காக சொல்றது உங்களை அப்துல் கான் சொல்றாங்க உங்களை அப்துல் குத்தூஸ் சொல்றாங்க ஏதோ ஒரு அப்படின்னு நான் நினைச்சாதான் நான் ஒரு மனுஷனாவே இருப்பேன் இல்ல நானே என்ன நான் நினைச்சுக்கிட்டேன் நானே என்ன மகாபெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டேன் என்ன மாதிரி அஹ்மக்கள் யாரும் கிடையாது உண்மை சொல்றேன் உண்மை சொல்றேன் உண்மை சொல்றேன் இது என்ன ஒண்ணும் இல்லை சொல்றேன் அதனால நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு நம்முடைய மனைவி எப்படி நடத்தணும் மக்களை எப்படி வளர்த்தணும் எல்லாம் இருக்கும் பார்த்தா அவர் மகன் வந்தாருன்னு சொன்னா இவர் மகன் அறிமுகப்படுத்துறாரு யார் கோச்சுக்காதீங்க அப்படி யாராவது அறிமுகப்படுத்தி இருந்தார் இவர் பார்த்தா ஒரு தரிசனம் பார்த்தா என்ன அவர் சொல்லாங்க எல்லாம் போய் பார்த்தா இந்த பெரிய புஜுர்கள் சரிங்களா புஜுருங்களா பெரிய மனுஷன் பையன் கூட்டு வர்றாருங்க அவரு அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டோ போட்டிருக்கிற இதோ அந்த ஷூ ஒன்று இருக்கு பாருங்க பெரிய இந்த இதுல ராக்கெட்ல போறவங்க போடுற ஷூ ஒன்று இருக்கு அதை தூக்குறதுக்கே தனியா அவன் சாப்பிடணும் நாலாவது ஒரு நேரம் குளூபி இசு அதுல ஏற்கூலர் வச்சிருக்கிறான் அவ்வளவு பெரிய இஷ்யூ போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் அப்புறம் சொன்ன பாருங்க அந்த இன் பண்ணிக்கிட்டு அது அதை வந்து நிற்கிறார் அப்படியே என்ன உங்க மகன் ஆமா மகன் பார்த்தா சம்பந்தமே இருக்காது ஏங்க நம்ம குழந்தைய தீண்டாராக வளர்த்தலைன்னு சொன்னால் உலகத்துல எங்க போய் நீங்க தீண்டார் உண்டாக்க போறீங்க நம்முடைய வீட்டு தீன் வரல இந்த உலகத்தில் எங்கேயும் நம்மளால உண்டாக்க முடியாது செல்லவே செல்லாது சகோதரர்களே வெறும் பேச்சு எந்த காலத்தில் வேலைக்கு ஆகாது ஏன் நம்ம வீட்டை தீனும் தாக்கல நம்முடைய மனைவி ஏன் தீண்டாராக்கல நம்முடைய மக்களை ஏன் தீண்டாராக்கல நம்முடைய குழந்தைகளை ஏன் தீண்டாராக்கலை நம்முடைய குழந்தைகளை என்னவாக ஆக்கிறோமோ அதுவாத்தான் நம்ம ஆயிருக்கிறோம் நம்முடைய மனைவி என்னவா ஆக்கிறோமோ அதுவாத்தான் நம்ம ஆயிருக்கிறோம் நாம இப்ப வெளியிருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி உலகத்துல எல்லாம் வெளியிருந்து உள்ள பாக்குறாங்க நம்ம சொல்ல முதல்ல உள்ள பாருங்க இதுதான் சகோதரர்களே நம்முடைய உண்மையான அடையாளம் அதுதான் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய அடையாளம் அல் வலது சிறுவி அபிஹீல் அதிசலத்திற்கு குழந்தை தாயின் தகப்பனுடைய பிரதிபிம்பம் இன்னும் சொல்ல போனா அதீசம் வந்திருக்க கேட்டால் தகப்பனுடைய ரகசியம் தான் குழந்தையே தகப்பனுடைய ரகசியம் அதாவது தகப்பனுடைய உள்ளுணர்வுகளுடைய ரகசியம் தான் இந்த குழந்தையில் வெளிப்படுது அவருடைய உள்ளுணர்வு என்ன இருக்குதுங்கிறத அவர் குழந்தைய பார்த்தா தெரியும் நம்மகிட்ட எப்படி பேசுறாங்க தெரியாது உதாரணமா சாதாரண ஜனங்களை பாக்குறோம் உண்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்கேயாவது பார்த்து தான் சந்திச்சுட்டோம்னு சொன்னா மூலனா அந்த தாஜத்துல ரெக்கார்ட் வந்து இப்படி ஆயிட்டா என்ன பண்றது வாழ்க்கையில என்னைக்கு தாஜ் சொல்லுதார தெரியாது நம்ம கடைசி ஒரு மணி நேரம் தாஜத்தை மட்டும் பேசுவார் ஏன்னா நம்மகிட்ட வேற என்ன பத்தி பேச முடியும் அவர் நினைச்சு வச்சிருக்காரு இந்த ஆளுக்கு இந்த மாதிரி பேசினா இந்த ஆளு வந்து நம்மகிட்ட நல்லா பாருன்னு ஆனா வாஸ்தவத்துல பாக்குறதா இருந்தால் அது எங்க பேசினா ஒரு தகஜத்தை பத்தி பஞ்சாதி பேசுற தைரியம் இருக்கணும் பஞ்சாதி கேட்கிற தைரியம் இருக்கணும் ஏன் இன்னைக்கு நீ தகஜ தொழுகலை கேட்டுருவோமா எப்ப கேட்கலாம் நம்ம தொழுதாத்தான் கேட்கலாம் நம்ம தொழுதாலே கேட்க முடியாது பாருங்க இது யாவங்க அல்பலது சிறுநுள்ளி அதிகி இவருடைய ரகசியத்தை பார்க்கல இது வெளியே தெரியுது இவருடைய ரகசியம் அல்ல உள்ள ஒன்று இருக்கு அது எங்க பார்க்கணும் எங்க பார்க்கணும் இவர் பையனை பார்க்கணும் இவர் பொம்பளை பிள்ளைய பார்க்கணும் அது பொம்பளை பிள்ளை பார்த்தா என்ன தெரியும் என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன நாகரிகம் நல்லா இருக்க வேண்டாம்னு சொல்லவே அழகா இருக்க வேண்டாம்னு சொல்லவே அசிங்கத்தை அழகென்று நினைக்க வேண்டாம்னு சொல்ல அழகா இருக்க வேண்டாம்னு சொல்லவே அசிங்கத்தை அழகென்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அதனால குடும்பத்திலே தீன் இருக்கணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தீன் வாசம் அடிக்கணும் வீட்டுக்குள்ள எனக்கு என்ன நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு விளையாட்டு ஒதுங்கி போறதுக்கு நியாயமே இல்லை ஒதுங்கி போறதுக்கு அனுமதி இல்லை எங்கேயுமே ஒதுங்கி போகக்கூடாது வீட்டுக்குள்ள அறவே ஒதுங்கி போகக்கூடாது அதனால மாமலா மாஸ்டர் கொடுக்கல வாங்கல நேரான முறை இருக்கணும் எல்லாத்தோட நான் சொன்ன பாருங்க முதல்ல நாம தவறு செஞ்சுக்கிட்டு மத்தவங்கிட்ட போய் பேசும்போது மட்டும் ரொம்ப பெருசா பேசுறது இருக்குது இது ஹயா எடுபட்டு பூச்சி தரிசனம் கூச்சி எடுபட்டு பூச்சி தரிசனம் ஹதீஸ் இன்னலுக்குள்ளி குள்ளி தீனின் குலுக்கன் இல்லலி குல்லி தீனின் குலுக்கன் குலுக்கல் இஸ்லாமியல் ஹயா ஒவ்வொரு தீனுக்கு ஒரு குணம் இருக்கிறது முன்னால வந்த முசா அலை இஸ்லாமுடைய தீன் ஈசா அலை இஸ்லாமுடைய தீன் எல்லா இஸ்லாம் தான் ஆனா இஸ்லாத்துடைய வடிவங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு அந்தந்த வடிவங்களில் வித்தியாச வித்தியாசமான குணங்கள் இருந்தது இருந்தது என்னுடைய தீனுடைய குணமே கூச்சம் தான் இந்த தீனுடைய குணமே என்ன கூச்சம் மனுஷனுக்கு கூச்சம் இருக்கும் வெக்கம் வேற கூச்சம் வேற வெக்கத்திலே வெக்கத்திலேயே இன்னும் கூர்மையான கூச்சம் வெக்கம்ங்கிறது ஒரு பரவலான சுபாவம் கூச்சங்கிறது இருக்குதுங்களே இப்படின்னு காலில் இப்படி தொட்டா அப்படிங்கிறதுங்கள அதுக்கு பேர் கூச்சம் அப்படி சின்ன ஒரு விஷயம் நெருடல் வந்தா கூட மனுஷன் கூச்சம் வரணும் ஆஹா நான் இவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டே இப்படி நான் பேசுறேன் நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் நினைக்கிறாங்க நம்மளை பத்தி அல்ல என்ன நினைப்பான் எல்லாம் தெரியுமா இல்லையா இவர் எப்படி ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் இங்கே எல்லாம் நான் நடக்கிறதெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி நடந்துகிட்டு என்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி நடந்துகிட்டு என்னுடைய வியாபாரத்துல இப்படி நடந்துகிட்டு என்னுடைய தொழில் எப்படி நடந்துகிட்டு என்னுடைய தாபத்துடைய வேலையில கூட நான் மோசடி பண்ணிக்கிட்டு மூணு நாள் போய் ஆகணும் ரெண்டு கஷ்டம் போய் ஆகணும் ஜமாத்தா வருங்க தூக்கம் வருதா ஜமாத்திரம் போய் ஆகணும் என்னங்க கஸ்ட்ல போய் ஆகணும் அதுவும் ஜமாத்தா போகணும் இந்த பள்ளியில இருந்து அந்த பள்ளிக்கு ஜமாத்தா போகணும் அதனுடைய உசூடு அது இது அக்கு வேற அணி வேற பிரிச்சு வைக்கிறாருங்க ஆனா இவர் ஒரு நாள் கூட ஒழுங்கா ஒரு ஜமாத்தோட சேர்ந்து ரெண்டாவது கஸ்டுக்கு போனதாக வரலாறு இல்லை ஆனா பேசும்போது ஹை லெவல்ல பேசுவார் இப்படி பேசாம இருக்கணும் சொன்னா என்ன வேணும் மனுஷனுக்கும் கூச்சம் வேணும் பொய் சொன்னா கூச்சம் வேணும் ஏமாத்தனா கூச்சம் வேணும் அடுத்தவர்கள் ஒரு அபகரிச்சா கூச்சம் வேணும் மத்தவங்க மார்க்கத்துக்கு நடக்கும் நடக்கும்போது கூச்சம் வேணும் தொழுகையை விட்டுட்டு நான் சும்மா இருக்கிறேனே அல்ல என்ன கூச்சம் வேணும் இது கூச்சம்ங்கிறது மார்க்கத்துடைய சுபாவம் இதே போல இன்னொரு இடத்துல சொல்ல சொன்னாங்க லிக்குள்ளி நபியின் ஷஹவத்தும் ஷஹவத்தி சீக்கையாம் இல்லை ஒவ்வொரு நபிக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது இச்சைன்னு சொன்னா மனுஷனால கட்டுப்படுத்த முடியாது ஆசை வேற இச்சை வேற ஆசைனா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிரேக் போட முடியும் இச்சைனா பிரேக்க போட முடியாது அதனாலதான் மனோ இச்சைன்னு சொல்றது அதெல்லாம் மனோ இச்சையில மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் ரசூல சொன்னாங்க எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது கேக்குறீங்களா எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது இன்னை குள்ளி நபியும் ஒவ்வொரு நபிக்கு ஒரு மனோ இச்சை இருந்தது எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது என தெரியுமா செய்யாமுல்லை இரவு காலத்திலே நின்று அல்லாஹுக்கும் நாடு சொல்வது அது என்னுடைய மனோ இச்சை நான் வேண்டாம் சொன்னாலே மனசு விடாது இரவு கால தொழுகை போல அபூர்வமான இவாதத்து வேறு எதுவும் கிடையாது அல்லாவை நெருங்கிறதுக்கு மிகவும் சக்தி கொடுக்கக்கூடிய பாதத்து வேறு எதுவும் கிடையாது நம்முடைய நோக்கங்களை அல்லாட்ட கேட்டு வாங்குறதுக்கு இரவு காலத்துடைய பாதத்து போல எதுவும் கிடையாது ஆனா இரவு காலத்து பாதத்து சொன்னா என்ன அர்த்தங்க இரவுடைய கடைசி ஆறாவது பகுதி மூணு மணியில ரெண்டரை மணியில இருந்து ஆரம்பிக்குது தொழுதுக்கு கொஞ்ச நேரம் படுக்கலாம் தப்பில்லை தொழுதுக்கு கொஞ்ச நேரம் படுக்கலாம் ரொம்ப நல்லது என்னன்னு சொன்னா தொழுது படுக்கிறதா கடைசி நேரத்தில் பாங்குக்கு முன்னால எந்திரிச்சு பங்குக்கு முன்னால எந்திரிச்சு அவசர அவசரமா உதவி செய்துட்டு அவசர அவசரமா ரெண்டு ரக்கா தொழுதுட்டு ஆண்டவரே கணக்குல வர வச்சுக்க தாஜித்து என்னது சேர்த்து இங்க விட்டுறாதே கொஞ்சம் புத்தி என்று நிம்மதியா சொல்கிறது ரெண்டு ரக்காத்து பதில நாலு ரக்காத்து சொல்கிறது பெருமாள் முன்ன தொழுதுக்கு பின்ன படுத்துக்கிறது எல்லாம் தானே இந்த சூழ்நிலை சரசம் அப்படிதான் செய்தாங்க அதிகமா முன்ன தொழுதுட்டு பார்த்து ரெண்டு மணி ஒரு மணி கால் சுரந்து போயிடும் அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய தாடி எல்லாம் நடந்து போயிரு தாடியில் சாதாரண தாடியில் அடர்த்தியான தாடி சதரிகி அசீசின் அசீசில் மிரிச்சல் அதில் தாய்ஷாரதி எல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் சொல் என்று போடும்போது குரான் செய்ய போதுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள் அவர்களுடைய மனதிலிருந்து எப்படிப்பட்ட சப்தம் வெளிவரும் என்று சொன்னால் பானையிலே தண்ணீர் கொதிக்கும் போது சாலனா கொதிக்கும் போது எப்படி சத்தம் வருகிறதோ அப்படி சத்தம் அவருடைய மனதுக்குள்ளிருந்து வரும் என்று சொன்னார் எங்கே போனது சகோதரர்களை இந்த சப்தம் எல்லாம் ஏன் நாம் அடங்கி போய்விட்டோம் தவத்துணை வேலை செய்யக்கூடிய நாம் அல்லாஹு காலத்தில் இரவு காலத்தில் கேட்கல யார் சோதனைகளை கேட்பார்கள் உலகத்துக்கு வழிகாட்டியாக ஆக்கணும் தாலா நம்மளை சொல்றோம் அதனால வழிகாட்டியாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதனால நம்முடைய ஈமான் ஒரு பக்கம் வலுவாகணும் நம்முடைய கொள்கை ஒரு பக்கம் வலுவாகணும் நம்முடைய ஆறு நம்பர் ஒரு பக்கம் வலுவாகணும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலையும் உலகத்துல எல்லாரும் வாழ்க்கையினுடைய செயலை பாக்குறாங்க பார்க்க யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்காதீங்க நம்முடைய செயலை பத்தி நம்மளை விட மற்றவங்களுக்கு தான் அதிகமா தெரியும் மறந்துடாதீங்க நாம என்ன செஞ்சோங்கிறது நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சோங்கிறது நாம மறந்துருப்போம் ஆனா ஊர்ல இருக்கிற யாரும் மறக்கிறது இல்ல இதுக்குன்னு சைத்தான் அங்கங்க பேட்ச்கள் வச்சிருக்கலாம் வீட்டுக்குள்ள நடக்கிறது இங்க ஒரு குரூப் சைத்தானுடைய குரூப் இருக்கு இதை பார்த்துட்டு போய் யாருக்காவது என்னமாவது ஓதிடுவான் அவன் அதை பெருக்குவான் கூட்டுறதுண்டா ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு மூணு ஒன்னு நாலு பெருக்கிறதுண்டா இரண்டு நாடு நாலாங்க பதினாறு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி மூணாவது அறையில இருநூத்தி ஆறாயிரம் தெரியுங்களா சங்கதி என்ன பகலையா இது ரெக்கார்ட் ஆகாது சைத்தானது எப்படி குரூப் இருக்கிறவர்களே ரொம்ப பேர் இதெல்லாம் ஏமாந்துருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் நடக்குது வெளியே தெரியாது என் வீட்டு சங்கதி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மொழா வீட்டுல எப்படி மொழா வீட்டுல என்னென்ன இருக்கு ஒருத்தர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு உங்க வீட்டுலயும் டிவி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் லெட்டரே எழுதியிருக்காரு நான் நினைக்க வேண்டியதா நான் எல்லா ரகசியமா வச்சுக்கிறேன் யாருக்கு தெரிய போ இதே மாதிரி எல்லா சங்கத்தையும் தெரியும் என்ன எப்படி தெரியும் சொல்ல மாட்டேன் எல்லா சங்கத்தையும் தெரியும் அதனால சோதரர்களே வெளியே சரி வீட்டிலும் சரி ரகசியத்திலும் சரி பரசியத்திலும் சரி பகலிலும் சரி தனியிலும் சரி அல்லாவுக்கு பயப்பட்ட எந்த விதமான தொந்தரவும் வர்றதில்லை அல்லாவுக்கு பயப்படலைன்னா எல்லா இடங்களிலும் வரும் அதனால தீந்தாராக நம்ம வாழ்றதுன்னு சொன்னா நம்முடைய மனசை முதல்ல சுத்தமாக்கும் மனசு என்னாகும் சுத்தமாக்குறது சுத்தமாக்குறது எதை கொண்டு தாவத்தினுடைய தாவத்துடைய வேலையில ஊர்ஜிதமாக இருக்கிறது உடனே நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதுல எந்த இடத்துக்கு போனாலும் சரி பார்பர் ஷாப்புக்கு போனாலும் சரி பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி ரோட்ல நடந்தாலும் சரி எப்படி நடக்கணும் சரியை சொல்லி தந்திருக்கு அதனால ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருக்கிறானோ அதை பின்பற்றி அதை அதற்கு அதற்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹா என்ன முறை சொன்னாங்களோ அந்த முறைப்படி நடக்கணும் நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செயலையும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் சரி ஆனா இதெல்லாம் காலம் வர்றதுக்கு அடிப்படை என்னங்க தாவத்துடைய வேலையில நம்முடைய நாலு மாசம் நம்முடைய சில்லா நம்முடைய மூணு நாள் நம்முடைய கஷ்டு நம்முடைய சூசி ஒமுமி முலாக்காத்துல எப்படியாவது என்ன செய்யணுங்க டிசைன் அதுதான் பாருங்க தாவத்துல டிசைன்லாம் வேற இல்லை தாவத்துடைய வேலையெல்லாம் வேற வேற இல்லை பூரா உலகத்திலே ஒரே தாவத்துடைய வேலை தான் மக்களுக்கே காலிக்கோட சேர்க்கிறது அது தவிர வேற வேலை இல்லை ஆனால் காலிக்கோட சேர்க்கறதுக்கு பாருங்க செருப்புங்கிறது எப்பவுமே காலில் போடுறதுதான் எப்பவுமே காலில் போடுறது தானே இங்க வேற இடத்துல போடுறது இருக்கா இல்ல ஆனால் செருப்பனுடைய டிசைன் அந்த காலத்துல இருந்து கால வரைக்கும் ஒரே மாதிரியா இருக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்களே இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லைங்களே ஒவ்வொரு செருப்புக்கு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய செருப்பு படம் போட்டு வச்சிருக்கான் அந்த செருப்பு வெறும் ஹவாய் செருப்பு தான் ஹவாயில சுமார் ரெண்டு வாரம் தான் இருக்கும் அந்த காலத்துல கிராமவாசிகள் போட்ட மாதிரி ஹவாய் அதுதான் ஆனால் அதுக்கு சொல்றான் இது குஷன்கிறான் அது மெத்தங்கிறான் அது அப்படிங்கிறான் இது இப்படிங்கிறான் அதுக்கு அந்த நிறம்ங்கிறான் இந்த நிறம்ங்கிறான் கடைசியா ஒரு ஹவாய் வந்து இருக்குங்க திருவள்ளூர் போட்ட மாதிரி ஒரு பாம்பு விட்டு வச்சு முன்னால மேல ஒரு பட்டி முன்னால பெருவிரல் பிடிக்கிறது ஒரு காம்பு இது யார் போட்டது அந்த காலத்துல சாமியார்கள் போட்டது பாட்டா கம்பெனிக்காரங்க இதுவே ஒருத்தன் மூணு செருப்பு ஏற்கனவே இருக்கு இது நல்லா இருக்குடுவா இது நல்லாவா இருக்கு அது உங்க அத்தாவோட அத்தாவோட அத்தாவோட மாமா போட்டது நல்லா இருக்குன்னு வாங்கியிருக்கான் எப்படியாவது விற்கணும் தேனாங்கிறது ஜோபில் வைக்கிறோம் அதான் தேனாங்கிறது எழுதும் வேற என்னன்னு செய்யும் கத்திரிக்காய் நறுக்க உதவுமா இல்ல கைவாடு வெட்ட உதவுமா பேனா எழுதும் ஆனா பேனா ஒன்னாங்க வருது அப்படியே சுபகான் எல்லாம் ஆரம்பிச்சா பாருங்க மையூத்திர பேனா விட்டு இந்த இந்த பேனா அவன் போடுறான் ரெனால்ட்ஸ்னா அப்புறம் ரெனால்ட்ஸ் தான் அப்புறம் அதுண்டா இதுண்டா செல்லோண்டா என்ன ஏடுஜல்டா அதுண்டா இதெல்லாம் திருப்பி திருப்பி எட்டு பேனா இவ்வளவு பேனா குமிஞ்சு வருது நான் வாங்குறதே பேனா பேனா பார்த்தா எனக்கு ஒரு ஆசை எழுதுறேன்னா எழுதலையோ இதெல்லாம் நண்பர்கள் வாங்கி கொடுக்குற பேனா வேற அவ்வளவு பேனா குமிஞ்சு கிடக்கு என்ன ஆச்சு பேனா ஒரு பேனா இருந்தா போதும் தானே ஒரு பேனா இருந்தா போதும் தான்களே ஆனா பேனா பேனா பேனா டிசைன் மாத்திரமா இல்லைங்களா அதே போல ஹுஸ்னி முலாக்காத்துல போனா எப்படி பேசணும் பேசுறது தான் பேசணும் எப்படியாவது அவரை கையோட மசீது கொண்டு வந்து நாலு மாசம் அல்லாவுடைய பாதையில் அனுப்பிடணும் அப்படி பேசுங்க வெறும் பேசித்தான் ஆகும் இல்லை பேசாம கூட ஆகும் ஒருத்தர் போனா ரொம்ப தூரம் பேசுறாரு ஒன்னும் ஆகல இன்னொருத்தர் சொன்னா நான் போறேன் ஒருத்தர் அடே நாங்க போய் இவ்வளவு பேசணும் ஒன்னும் ஆகல நீ போய் என்ன செய்வேன் அவர் பெரிய முதலாளி கேட்டு வரல இவர் போனார் நான் போறேன் நீ போய் என்னப்பா பேச உனக்கு பேச தெரியாது இல்ல இல்ல இல்லைங்க நான் போறேன் போனாரு ஒன்னும் பேசல அவரை இவர் பார்த்தாரு என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்து செங்கடி அப்புறம் என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு என்ன கேட்டா பாத்து கண்ணுல தண்ணி வருது எதுக்கு அழுகுறீங்க அதுக்கே இருந்தாரு அப்புறம் கண்ணுல தண்ணி வருது எதுக்கு அழுகுறீங்க அக்கா நீங்க போய் அழுகுறாதீங்க அவங்க அழுத்த பிடிச்சி வெளியே தெளிவான் அது அந்தந்த இடத்துல செய்ய வேண்டிய முறை சொல்றாரு அது அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா தர்றான் யார் இயற்கையா அல்லாட்ட கேட்பாங்களோ அல்லா தர்றாங்க அழுதாரு கல்ல தள்ளி வருது சோதி வருது அவருக்கா வருது அது இயற்கை அவர் ஆசைப்படுறாரு எப்படியாவது வரணும் வரணுமே ஆசைப்படுறாரு கல்ல தண்ணி வருது அவர் எந்த இயங்க அழுதுறீங்க அழுத உடனே யாருக்குமே மனசு இலகிறோம் அழுத உடனே மௌத்திட்டு போனா நாலு பேர் அழுதுகிட்டு இருந்தோம் மௌத்தானவர் யாருமே தெரியாது ரோட்டை போய்கிட்டு இருக்கோம் மௌத்தி விட்டு உள்ள போனோம் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அழுகிறார் யாருமே தெரியாது எல்லாம் அழுகிறாங்க எனக்கு அழுகு வந்துச்சு நீ அது பொம்பளையா இருந்தா சொல்லவே வேண்டாம் அழுகிறாரு என்னங்க இன்னும் தெரியல மலை மலையை தட்டி வருது என்னங்க ஏன் அழுகிறீங்க என்ன ஆச்சு பதறிட்டாரு அழுகிறாரு வாயை திறக்கல என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு கடைசியா அந்த முதல்ல வந்தாங்க அவங்களை கூப்பிடுங்கன்றாரு இவர் என்னங்க பேச மாட்டேங்கிறாரு எழுதுறாரு அப்புறம் எழுதுறாரு அப்புறம் என்ன சொன்னாரு இவர் உங்களை பள்ளியாசத்துக்கு வர சொல்லித்தான் எழுதுறாரு சரி சரி வாங்க போல வாங்க போலன்னு அது அல்லாவாக போடுறது சோழர்களே அவஹா இளநகல் புத்தால வகையை அறிவிக்கிறான் அதே போல இவர்களுடைய தீன் வரணும் என்ற ஆசை உண்மையாக இருக்குமானால் அல்லாஹ் சிங்கி சத்தியமாக நான் சொல்லுகிறேன் அவற்றை எப்படி பேசணும் பேசணுமா பேச வேணாமா எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது சோதர்களே நம்ம பார்க்கிற எத்தனையோ பேர் இப்ப நாங்களும் சீக்கிரம் அசைஞ்சு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு மதுரசா மதுரசாங்கிற பேர்லயே நாங்க எங்களுக்கு தடையாயிருக்கு அதனால சில பேர் பார்த்திருக்கிறோம் அங்க நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்து அப்ப அந்த மாசத்துல அந்த ஜோடி நடக்குது அப்ப நம்ம சேர்ந்து போலாங்களா போலானா அதான் நம்மளை தஷ்கீல் பண்ற இன்டைரக்டான ரூட் அது நீங்க இதுக்கு போங்கன்னு சொன்னா அது அவ்வளவு சொல்ல முடியாது நம்மகிட்ட ஏன்னா ஒரு வெளியேற்ற மரியாதை அப்ப என்ன செய்யணும் அப்படி இருக்குது அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஜமாத்தா போயிட்டு வரலாங்க பாளையத்துல ரொம்ப தேவை இருக்கு மோலானா பாளையத்துல ரொம்ப தேவை இருக்கு சொல்லுவாங்க என்னடா நான் போகவே மாட்டேங்கிற எப்படியாவது நீ போக வைக்கணும் அதனால பாளையத்துல எல்லாரும் உங்களை வலிமேல் வழி வைத்து காத்திருக்கிறார்கள் சரி நானும் பாப்பேன் எந்த பேச போயிட்டு அல்லாஹத்தால ஆனா உண்மையில தாவத்துடைய பேச்சில கிடைக்கிற அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய வாய்ப்பும் அதே நேரத்தில் மனசுக்கு கிடைக்கிற ராகத்தும் உலகத்தில் எந்த பேச்சிலும் எந்த காலத்திலும் கிடைக்கிறது எந்த செயலில் கிடைக்கிறது தாவத் அல்லாஹத்தால அப்படி தந்திருக்கிறான் தாவத்துக்கு பேர் உங்க கூட்டத்தில் நம்ம கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து ரெண்டு ரக்கா சொல்லுதான் அந்த ரெண்டு ரக்காத்தினுடைய நூறே தனியா இருக்க சகோதரர் இதை நான் சும்மா சொல்லல இதுக்கு முதல்ல ஏராளமான தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் தாவத் அல்லாஹு தாலா குறித்திருக்கிற மாபெரும் நியமத் இந்த நியமத்தை எங்க இருந்து ஆரம்பிங்க வெறும் இபாதத்திலிருந்து ஆரம்பிக்காதீங்க இந்த சைடு பாருங்க இப்ப ஒரு சைடு இருக்க இபாதத் இன்னொரு சைடு இருக்க நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என்னென்ன குடும்பம் சொந்த பந்தம் என்னென்ன இருக்கோ அதுவெல்லாம் அங்க எல்லாரோட நல்லா நடக்கிறது யாருக்கும் பணித்து நடக்கிறது யாரை மீறி நடக்கிறது இல்லை யாருடைய குறையும் பேசுறது இல்லை முடிவு செய்ய யாருடைய குறையும் பேசுறது இல்லை யாரை பத்தி யார் குறை பேசுற சொன்னா கேட்கறது இல்லை ரெண்டு வேலை செய்யணும் ஒண்ணு குறை பேசக்கூடாது இன்னொன்னு அவர் பேசிக்கிட்டதா நான் ஒண்ணு சும்மா கேட்டு நீ கேட்கிற ஒருத்தன் இருக்க போய்த்தான் அவன் பேசுறான் நானும் கேட்கல நீங்களும் கேட்கல பாப்பாரு அவர் என்ன செய்வாரு அவர்கிட்ட போவார் அவரும் கேட்கல அவன் அவர்கிட்ட போவார் அவரும் கேட்கல என்ன பண்ணுவாரு போய் தஸ்மீனி எடுத்து சுபஹான் அல்லா அவள் இல்ல எடுத்தும் கேட்க மாட்டாங்க சுபஹான் அல்லா அவள் ஓதட்டும் ஏன் கேட்கறீங்க தெளிவா சொன்னாங்க அல் காயில் கேட்கிறவரும் கேட்க கேட்கிறவரும் பேசுகிறவருடைய பாவத்தில் பங்காளர் கேட்கிறவரும் பேசுகிறவரும் பாவத்தில் பங்காளி என்று சொன்னார்கள் பாவமான பேச்சு கேட்கக்கூடாது நம் நாம் அண்ணாவுக்கு பொருத்தமாக நடக்கணும் யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நம்முடைய எல்லா காரியத்திலே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை காலையிலிருந்து மாலை வரை இருபத்தி இப்ப நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து நீ இன்ஷா எந்த காரணம் எந்த கஷ்டம் வந்தாலும் சரிங்க கஷ்டத்துல ஆகப்பெரிய கஷ்டம்ங்கிறது மவுத்து தானங்க மவுத்துக்கு மேல என்னங்க வரப்போகுது மவுத்து வர நிச்சயம் தானுங்களே என்னைக்கு மவுத்து தானுங்களே இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாலு மறுநாள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அது ரெண்டுல இல்லைன்னா நாலுல நாலுல இல்லைன்னா ஆறுல ஆறுல எட்டுல மவுத்தாயித்தானே தீரணும் ஆகையினால மவுத்துக்கு பயப்படுறவங்க மூமின் இல்ல மூமினுக்கு மவுத்துக்கு பயப்படுறது இல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் இன்ஷா அல்லா வேலையை ஊர்ஜிதமாக செய்வேன் அதே நேரத்தில் தீனுடைய தக்காத தீனுடைய தேவைகள் என்னென்ன இருக்கும் எல்லாம் பூர்த்தியாக்குவேன் தீன்படி நான் நடப்பேன் என்னுடைய குடும்பத்தை நடக்க வைப்பேன் என்னுடைய மக்களை நடக்க வைப்பேன் என்னுடைய மனைவியை நடக்க வைப்பேன் என்னுடைய சொந்த பந்தத்தை நடக்க வைப்பேன் முழு உலகத்தை நடக்க வைப்பேன் உறுதி எடுத்துக் கொள்ளுங்க நம்முடைய உறுதியின் மீது அல்லாஹ் முடிவெடுக்கிறான் நம்முடைய உறுதியின் மீது அல்லாஹ் முடிவெடுக்கான் மறந்து என்பர்களே நம்முடைய தாவத்திலே வேலையுடைய புனிதத்தை பாதுகாக்கிறதே இதுதான் இருக்குது நம்முடைய உறுதியின் மீது அல்லாஹ் முடிவெடுக்கிறான் நான் உறுதியாயிட்டேன் அல்லா இன்ஷா அல்லா கொடுத்துருவான் நான் எனக்கு கிடைக்கும் நம்பிட்டேன் என்னால செய்ய முடியும் மார்க்கப்படி நடக்க முடியும் மார்க்கப்படி வியாபாரம் செய்ய முடியும் மார்க்கப்படி தொழில் செய்ய முடியும் மார்க்கப்படி குடும்பத்தை வைக்க முடியும் நான் நம்பிட்டேன் அதுக்காக முயற்சி செய்கிறேன் அல்லாட்ட கேட்கிறேன் ராத்திரி எழுந்துட்டு அல்லாட்ட கேட்கிறேன் யாரும் பார்க்காத நிலையில் அல்ல ரஜுலன் தான் ஒரு மனித தனிமையில் இருந்து அல்லாவை நினைக்கிறார் அழுகிறார் இது அல்லாஹ் பொருத்தம் மிக உயர்ந்தது அல்லாட்ட கேட்டா இன்ஷா அல்லா அல்லா கொடுக்காம இருக்கிறது இல்லை அதனால ஊர்ஜிதமா நீயத்து வைங்க மார்க்கப்படிதான் நடப்பேன் ஒவ்வொரு காரியத்தையும் மார்க்கத்தில் தேர்ச்சியும் விவரமும் அனுபவம் உள்ள உலமாக்கடத்துல நல்லா கேட்டு அதை மறுபடி ஆடையில் இருந்து அணிகலன் வரை மனைவியிலிருந்து அத்தனை மக்கள் வரை சாதாரண இருந்து உலகத்தில் செய்கிற அத்தனை பெரிய காரியங்கள் வரை எந்த காரியம் செய்தாலும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் முடிக்கணும் உலமா கருத்துல கேளுங்க அதுதான் சொன்ன உலமா மூணு சேர்த்து சொன்னேன் கல்வியில் தேர்ச்சியில் திறமையில் கல்வியில் திறமையில் அனுபவத்தில் இந்த மூணிலும் கூடிய உலமாக்கத்தை கேளுங்க கேட்டு அவங்க எப்படி சொல்றாங்களோ எல்லா காரியத்தையும் மார்க்கப்படி அவங்க சொல்லுவாங்க இன்ஷால்லா அப்படி இன்ஷால்லா செய்யணும் நானும் செய்யணும் நீங்களும் செய்யணும் ஒரு உலகம் செய்யணும் ஊர்ஜிதமாக நிஜத்து செய்யுங்க அல்லாஹு தால கபூல் செய்யட்டும் இல்லையானா நம்ம தவத்துறை வேலை செய்துகிட்டே இருப்போம் ஆனால் வேலை வளராது முன்னேறாது சோதரிகளே நாம் வேலை செய்து வேலை முன்னேறலைன்னு சொன்னா நாம் வேலைக்கு துரோகம் செய்யறோம் இருக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியார்களே இன்று காலையிலிருந்து இதுவரை நம்மை தாவத் தப்லீகினுடைய பேச்சிலே ஈடுபடுத்தி அதை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய தௌஃபீக்காயிருக்கும் அல்லாஹ் ஜலஷானஹு தாலா அதை நம்மிலிருந்து கபூலும் செய்திருவானாக உலகத்திலே அல்லாஹ் ஜலஷானஹு தாலா நபிமார்களின் மூலமாக இந்த தாவத் தபிலினுடைய வேலையை உலகத்திலே நடத்தி கொண்டே இருந்தான் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அனுப்பினானோ அவர்களை முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டி நபியாக அனுப்பினான் உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் ஒரு ஒரு நாட்டினருக்காக ஒரு சமுதாயத்தினருக்காக ஒரு சாராருக்காக இப்படித்தான் நபிமார்கள் உலகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் தவிர முழு மனித சமுதாயத்துக்குமாக அனுப்பப்பட்ட நபி நம்முடைய நபி மட்டும்தான் மற்ற நபிமார்கள் எல்லாம் அப்படி அனுப்பப்படவில்லை நம்முடைய நபியை கடைசியாக முழு மனித சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்து முழுமனித சமுதாயத்துக்கு நேர்வழியாக வழிகாட்டியாக ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவரை அனுப்பி வைத்து நபிமார்களுடைய சில்சிலாவை அவர்களுடைய வருகையை அல்லாஹத்தாலா அதோடு முடிவடைய செய்து விட்டான் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் உலகத்திலே வரப்போவதில்லை என்று அவர்களுடனே நபிமார்களுடைய வருகைக்கு அல்லாஹுத்தாலா முத்திரை வைத்து விட்டான் இனி எந்த நபியும் வரமாட்டார்கள் சுருல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கடைசி நபியாக அல்லாஹு தாலா அனுப்பினான் அவர்களுக்கு பிறகு நபி வரப்போவதில்லை அவர்கள்தான் இறுதி நபி கடைசி நபி நபிமார்களுக்கு முத்திரை வைக்கப்பட்டது நபிமார்களின் முத்திரையாக வந்தவர்கள் அப்படி அனுப்பியும் கூட அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாம் அதற்கு முன்னாலே எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிக்கும் நம்முடைய நபிதான் இமாம் எல்லா நபிக்கும் நம்முடைய நபிதான் தலைவர் என்றாலும் கூட அல்லாஹ் ஜலசானகுத்தாலா நம்முடைய நபி பார்த்து சொன்னான் மத்தவே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மில்லத்தை அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி நடங்கள் அடியுற்றி நடங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னார் இதற்கு என்ன காரணம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து நபிமார்களுக்கும் நம்முடைய நபிதான் தலைவர்கள் என்றாலும் தலைவர் தலைவர்கள் தலைவர் ஆனாலும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த நடப்பு அவர்கள் செய்து காட்டிய வேலைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தனிப்பட்ட சில காரியங்கள் அல்லாவுக்கு மிக பிரியமானவையாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் செய்து முடித்த அல்லாஹருடைய உத்தரவை அமுல்படுத்திய விதம் அல்லாவுக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே தன்னுடைய ஹலீல் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை சொன்னான் தன்னுடைய ஆழ்ந்த அன்பிற்குரிய நேசர் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை சொன்னான் சொன்னது மட்டுமல்ல அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி இடங்கள் அவர்களை போன்று இடங்கள் என்று நம்முடைய நபிக்கல்லா சொல்லுகிறான் என்று சொன்னால் அதிரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த சில விஷயங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதிரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நடப்பிலே அல்லாவிற்கு அவ்வளவு பிரியமாக இருந்தது எவ்வளவு என்பதை வர்ணிக்க முடியாது எனவேதான் அல்லாஹு தாலா அவர்களை தன்னுடைய ஹலீலாக தன்னுடைய உற்ற தோழன் என்று அல்லாஹால உற்ற தோழர் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பெயர் கொடுத்தார் மலக்குகளிடையே ஒரு தடவை இதை பற்றி பேச்சு வரும் பொழுது மலக்குகளிலே ஒருவர் கேட்டார் அல்லாஹை பார்த்து கேட்டார் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமை உன்னுடைய ஹரீலாக நீ ஆக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஏராளமான செல்வத்தை அது தாராளமாக நீ தந்திருக்கிறாய் அந்த காலத்தை ஆடு மாடு ஒட்டகையில் தான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வங்களை நீ அவருக்கு அவருக்கு ஏராளமாக தந்திருக்கிறாய் அவர் உன்னுடைய சொல் கேட்டு நடக்கிறார் உனக்கு அடிமணிந்து நடக்கிறார் என்றால் அதில் என்ன அதிசயம் இருக்கிறது எல்லா செல்வமும் நிறைந்திருக்கிறது அவர் உன்னுடைய வழியில் நடக்கிறார் நீ உன்னுடைய சொல்படி நடக்கிறார் இதில் என்ன அதிசயம் இருக்கிறது நீ அவரை கலீலாக ஆக்கிக் கொண்டாய் என்று சொன்னால் அதில் ஒன்றும் வியப்பு தோன்றவில்லையே என்று மலக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொன்னானாம் நீங்கள் ஒரு நிறைய அவரிடத்தில் சென்று பாருங்கள் அவரிடத்திலே என்னுடைய பெயரை சொல்லி பாருங்கள் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் பிறகு உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் அல்லது இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு விளங்கிவிடும் இப்பொழுது அந்த மலக் மனித வடிவத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் இடத்தில் வந்தார் மலக்கு வருகிறார் மனித வடிவத்திலே வருகிறார் வந்து அவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகை ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே இருக்கிறது அவைகளுக்கு இடையில இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருக்கிறார்கள் இந்த மலக் தன்னுடைய ஒளிவிக்க தன்னுடைய ருசியான நாவிலிருந்து மலக்குடைய நாவது அல்லாஹ் என்ற பெயர் சொன்னாரோ இல்லையோ அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படியே உற்சாகத்திலே திளைத்து விட்டார்கள் தேடினார்கள் யார் அல்லாஹ் என்ற பெயரை சொன்னது என்று அப்பொழுதுதான் பார்த்தார்கள் ஒரு மனிதர் நிற்கிறார் அல்லாஹுடைய பெயரை சொல்லுகிறார் அவரை கண்டவுடனே திரும்ப சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மனிதரை பார்த்து இன்னொரு தடவை அல்லாஹ் என்ற பெயர் சொல்லுங்கள் உங்களுடைய நாவிலிருந்து அந்த பெயரை கேட்பதற்கு அப்படியே என்னுடைய உள்ளம் துள்ளுகிறது அந்த பெயரில் இருக்கிற நூறு பிரகாசம் அதுல ஒளி என்னை அப்படியே அதிர்ச்சி அடைய செய்து விட்டது இன்னொரு தடவை இந்த பெயரை கேட்க என்னுடைய மனம் விரும்புகிறது இன்னொரு தடவை சொல்லுகிறேன் இந்த மலக் சொன்னாரா மனித வடிவத்திலே இருக்கிற மலக் இன்னொரு தடவை அண்ணாவுடைய பெயரை சொல்லுவதாக இருந்தால் உங்களுடைய சொத்திலே உங்களுடைய ஆடு மாடுகளிலிருந்து பாதி எனக்கு தர வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்கள் தரமாக தருகிறேன் என்று உடனே ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒட்டகங்களை பிரித்து இதோ இந்த பாதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு தடவை அண்ணா சோதரிகளே கேட்பதற்கென்னோ லேசு சொல்லுவதற்கென்னோ சுலபம் ஆனால் அந்த மலக் சொன்னார் அல்லாஹ் என்ற பெயரை மறுதடவை அவருடைய நாவிலிருந்து பாவ பாவத்தையே அறியாத பாவமே செய்ய தெரியாத பாவமே புரியாத பாவமே பாவம் என்னவென்றால் என்னவென்றே புரியாத பாவங்களையே வாழ்க்கையிலே என்றுமே புரியாத அந்த மலக் தன்னுடைய ஒளிமிக்க நாவிலிருந்து இரண்டாவது தடவை அல்லாஹ் என்று சொன்னார்களோ இல்லையோ அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படியே அதிலே அந்த ருசியிலே கிளைத்து போய் சொன்னார்கள் இன்னொரு தடவை சொல்லும் இந்த மலக் சொன்னார் இன்னொரு தடவை சொல்லுவதாயிருந்தால் பூரா சொத்தையும் கொடுக்க வேண்டும் இருக்கிற ஆடு மாடு அத்தனை இப்ராஹிம் அலி சொன்னார்கள் தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த பெயருக்கு முன்னால் இது என்ன பெரிய சொத்து எடுத்துக் கொள்ளுங்கள் பூராவத்தையும் கொடுத்து விட்டார் மூன்றாவது தடவை அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அது அந்த வழக்கு தான் சொல்ல வேண்டும் அதை கேட்ட மூன்றாவது தடவை கேட்டவர்கள் இன்னும் அந்த ருசியிலே அவர்கள் அப்படியே மிதந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் இன்னொரு தடவை மலக்கு சொன்னா இன்னொரு தடவை சொன்னால் உங்க இடத்துல கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்கள் இன்னொரு தடவை சொன்னால் நான் வாழ்க்கை முழுவதும் என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் அவர் அல்லாஹ் என்ற பெயரில் இருக்கிற சக்தி இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படியே இன்னொரு தடவை சொன்னார் சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு சாதாரணமாக நாம் சொல்லி இன்று அல்லாஹ் இந்த பெயர் சொல்லி கேட்கும் பொழுது பத்து பைசா கொடுப்பதற்கு வேலைகளை பார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிற காலம் அல்லாஹ் இந்த பெயரில் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு அல்லாஹ் மீது கொண்டிருந்த நேசம் அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த மோகம் இருக்கிறதே அதன் காரணமாக தங்க சொத்து என்ன பெரியது அல்லாஹுடைய பெயருக்கு முன்னாலே இந்த சொத்து என்ன நாம் கொண்டு வந்தோமா கொண்டு போக போகிறோமா சோதர்களை யார் தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்போது தங்களுடைய இருகையிலும் தங்கத்தையும் வெள்ளியும் அள்ளிக்கொண்டு வந்தவர்கள் மனிதர்கள் உலகத்தை யாராவது இருக்கிறார்களா வெறுங்கையாக வந்தவர்கள் தானே எதுவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அல்லாஹானே கொடுத்தான் எதுவெல்லாம் கையில இருக்கிறதோ அல்லாஹானே அளித்தான் தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தை பிறந்திருக்கிறானா அல்லது பிறக்க போகிறானா இல்லையே வெறுங்கையாக வந்தோம் வெறுங்கையாக போகிறோம் கொடுத்து வந்த மாடிக்கு அந்த எஜமான் அவன் பெயரில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது தாராளமாக கொடுக்கலாமே அந்த அன்பு மட்டும் புரிந்து விட்டால் அந்த நேசம் மட்டும் தெரிந்து விட்டால் இந்த உலகத்துடைய சொத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை அல்லாஹருடைய பெயருக்கும் நாளே இந்த இந்த ஒரு செயல்தான் அல்லாஹ் மீது கொண்ட அன்புதான் இப்ராஹிம் அலை இஸ்லாமை அல்லாஹ் தன்னை ஹலீலாக ஆக்கியதற்கு காரணம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு புரிய செய்யும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின்பால் அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள் தாவத்துடைய வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் தாவத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்திலே தான் நம்ரூது இருந்தான் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய காலத்திலே தான் நம்ரூது இருந்தான் நம்ரூது தன்னை அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் அவளை அல்லாஹுவாகவே வணங்கியும் வணங்கவும் செய்தார்கள் உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது யார் எதை சொல்லுகிறார்கள் அதை எல்லாம் கேட்பது அவனை அல்லாஹ் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவன் அல்லாஹ் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருந்தான் மக்கள் அதை நம்பினார்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இல்லை அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய மகளும் நம்ருதும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவன் தான் என்று தன்னுடைய ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு அழைப்பு அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் கலைத்தெருவுக்கு செல்லுகிறார்கள் வீட்டுக்கு ஏதாவது சமைப்பதற்கு சமான் வாங்கி வருவதற்காக ஆனால் அன்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இவர் நமருதை அல்லாஹ நமருதை அல்லாஹுவா ஏற்றுக்கொள்ளார் இவருக்கு நம்முடைய கடை தெருவுக்கு எதுவும் விற்பதில்லை கொடுப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டு எந்த கடைக்கு போனாலும் இதுதான் பதில் கிடைத்தது நீங்கள் நமருதை அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினால் இது நமருடைய கடை தெரு இங்கிருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய அல்லாஹ் உயர்ந்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கினார்கள் ஏறி இறங்கினார்களா யாரும் எதுவும் கொடுப்பதற்கு தயாரில்லை என்ன செய்வார்கள் பெருங்கையாக திரும்பிவிட்டார்கள் வீட்டுக்கு எதுவும் கொண்டு செல்லவில்லை அது முழுவதும் பட்டினி மறுநாள் வந்தார்கள் மறுநாளும் இதே போல் பதில் மறுநாள் வந்தார்கள் மறுநாளும் இதே போல் பதில் மூன்று நாட்கள் முடிந்து போய்விட்டன எல்லாம் பட்டினி கிடப்பது என்பது சர்வசாதாரணம் அல்லாஹிற்காக நான்காவது நாளும் இதே பதில் தான் கிடைத்தது பார்த்தார்கள் என்ன செய்வது அவர்களுடைய அவ இயேசுதல் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அந்த அல்லாஹ் இடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த எங்கே கடைத்தை வைத்திருக்கிறோம் நமருவதை நம்புகிறோம் இன்னும் அணையை நம்புகிறோம் எனவே எங்களுடைய கிடைத்தவர்களே எங்களை நம்புகிறோம் எங்களை போன்று நம்புகிறவர்களுக்கு தான் இங்கே உணவுப் பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது நீங்கள் உங்களுடைய அல்லாஹிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்களை ஏசினார்கள் பேசினார்கள் அல்லாஹின்பால் அழைக்கிறவர்களை ஏசுவது பேசுவது என்பது இன்றைய தெல்ல அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது சோதர்களே உலக மக்கள் ஏசத்தான் செய்வார்கள் பேசத்தான் செய்வார்கள் ஆனால் அல்லாஹின் பக்கம் அழைக்கிறவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த பொருட்படுத்துவது கிடையாது தங்கள் தங்களுடைய வேலை தாங்கள் தங்களுடைய வேலை செய்து கொண்டே இருப்பார் இதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள் நான்காவது நாள் வீட்டுக்கு வெறுங்கையாக திரும்புவது எப்படி என்று அந்த கடை தெருவிலே இருந்த மண்ணை பையிலே நிரப்பிக் கொண்டு வீட்டிலே வைத்துவிட்டு ஒருவிடம் சொல்லாமல் படுத்துக் கொண்டார் தூக்கம் எங்கே இருந்த ஒரு மூன்று நாள் பற்றி கொஞ்சம் தூங்கினார்கள் கொஞ்சம் விழித்தார்கள் இடையே தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது கண்ணை மூடி படுத்திருக்கும் பொழுது ரொட்டி சுடும் போது ஒரு வாசனை வரும் அல்லவா அந்த வாசனை வந்தது அவர்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது எங்கிருந்து ரொட்டி சுடுகிற வாசனை வருகிறது நம்முடைய வீட்டிலே நாம் தான் வெறும் மண்ணை மனதை மல்லி கொண்டு வந்து வைத்து விட்டு வந்தோமே இங்கே ஏது பாவம் அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள் சமையல் அறையில் இருந்தால் வருகிறது அங்கே போய் பார்க்கிறார்கள் மனைவி ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அறியாமல் கேட்டுவிட்டார்கள் உங்களுக்கு மாவு எங்கிருந்து கிடைத்தது அவர்கள் சொன்னார்கள் நீங்களே வாங்கி வந்து விட்டு எங்களை கேலி செய்கிறீர்களா சோதர்களே அல்லாஹ் முதல் நாளே கொடுத்திருக்கலாம் அல்லாஹ் இரண்டாவது நாளாவது கொடுத்திருக்கலாம் சோதர்களே வேலை செய்கிறவர்களே அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் வேலையிலே உறுதியாக இருக்கிறார்களா இல்லையா இறுதி வரை உறுதியாக இருப்பார்களா இல்லையா இல்லை இவர்களுடைய கால்கள் இடையிலே ஆட்டம் விட்டு விடுமா அல்லா பார்க்கிறான் ஒரு நாள் பார்க்கிறான் இரண்டு நாள் பார்க்கிறான் அந்த அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும் கூப்பிட்டு காண்பித்தார்கள் என்னுடைய அல்லாஹிலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று என்னை சொன்னீர்கள் அல்லவா இதோ பாருங்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் அல்லாஹ் தருகிறான் ஆனால் அதற்கு நேரம் காலம் பொருத்தம் அல்லா பார்க்கிறான் ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி ஹதீஷரீபில் வருகிறது சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் யார் மூன்று நாட்கள் அல்லாஹிற்காக அல்லாஹனுடைய வேலை செய்கிற நிலையிலே அல்லாஹிற்காக அல்லாஹின் மீது சபர் செய்து அல்லாஹனுடைய பெயராலே சபர் செய்து யார் மூன்று நாட்கள் பட்டினியாக இருந்து விடுவார்களோ அடுத்தவர்கள் முன் கையேந்தாமல் இருந்து விடுவார்களோ அப்படி இருந்து விட்டால் அல்லாஹ் ஜலசானகுத்தால் அந்த மூன்று நாட்களுடைய பட்டினி அந்த பொறுமை அல்லாஹிற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தியாகத்தின் காரணமாக ஒரு வருஷத்தினுடைய ஹலான உணவை அவர்களுக்கு எழுதுகிறார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய தாவத்தை பார்த்து அதன் மீது கிடைத்த அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு அவர்களுக்கு உணவும் கிடைக்கிறது மற்றவைகளும் கிடைக்கிறது எல்லா வகையான உதவி வந்து கொண்டிருக்கிறது இதை எப்பொழுது மக்கள் பார்த்தார்களோ அந்த நகரத்திலே அந்த நாட்டிலே இது பிரபலியமாகிவிட்டது அதற்கு இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கு ஆதரவாக மக்களுடைய எண்ணம் என்ன அலை வர ஆரம்பித்து விட்டது எங்கெல்லாம் ஹக்கு உற்பத்தி ஆகிறதோ அங்கே பாத்தில் தானாக பிசுபிசுத்து போகிறது சகோதரர் ஹத்தை உண்டாக்குவதுதான் நம்முடைய வேலை பாத்திரை பார்த்து அசந்து போவதோ அல்லது பாத்திரை அடக்கவோ ஒடுக்கவோ என்னவதோ நம்முடைய வேலை இல்லை ஹத்தை எடுத்துச் செல்வது நம்முடைய வேலை இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹத்தை எடுத்துச் சென்று கொண்டு சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினாலே பாத்தில் தானாக ஒடுங்குகிறது நம்ரூது போன்ற சக்தி அலறுகிறது சாதாரண இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அவர்களுடைய கையில் எந்த சக்தியும் இல்லை ஆனால் நம்ரூதாக அலறுகிறான் என்ன செய்வது யோசித்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தாவத்தை அணக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை இப்ராஹிம் அலை இஸ்லாமை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ தாவத் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அவரையே ஒழித்து விடு எங்கிருந்து தாவத்து வரும் எங்கிருந்து அல்லாஹுடைய பெயர் வரும் எங்கிருந்து தீன் வரும் யோசித்தார் யோசித்தார் என்ன செய்வது உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களை அடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரும் நெருப்பை எரிக்க சொன்னான் பெரும் நெருப்பை அந்த நெருப்பு எரிக்கப்பட்டது எப்படிப்பட்ட நெருப்பு விண்ணை முட்டும் நெருப்பு ஒரு மனிதரை சாதாரண ஒரு மனிதரை இருப்பதற்காக வானத்தை முட்டுகிற அளவுக்கு நெருப்பு தேவையா ஆனால் நம்முடைய உள்ளமே உறுத்தியது அவனை இப்படி ஒரு பெரிய நெருப்பு எரியது இப்பொழுது நெருப்பு கொண்டது எவ்வளவு பெரியதாகிவிட்டது பக்கத்திலே போய் இப்ராஹிம் அலை சலாமே இதில் போடக்கூட முடியாது அந்த நெருப்புக்கு பக்கத்திலே கூட போக முடியாது அவ்வளவு பெரிய நெருப்பு சைத்தான் மடிய வடிவத்திலே வந்தான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இப்ராஹிம் அலை சலாமை கொண்டு போய் போடுவது யார் யாரும் பக்கத்தில் போக முடியவில்லையே எப்படி கொண்டு போய் போடுவது இப்போதான் சைத்தான் வருகிறான் யோசனை சொல்லுவது சைத்தான் நல்ல கட்டங்களிலே வருகிறான் வந்து யோசனை சொல்லுகிறாய் இப்படி தப்பித்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள் வந்து சொன்னால் ஒரு கருவி செய்து காண்பித்தான் மிஞ்சரி அரபியில் சொல்லுவது அந்த கருவி செய்து அதை வைத்து அதை தட்டிவிட்டா இவராக போய் அங்கே விழுக்க வேண்டும் அப்படி ஏற்பாடு செய்து கொடுத்தார் எல்லா ஏற்பாடும் நடந்துவிட்டது ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் அதில் இருக்கிறார்கள் இப்பொழுது தட்டிவிட வேண்டியதுதான் பாக்கி அவர்கள் போய் விழுக வேண்டியதுதான் பாக்கி அவ்வளவு பெரிய நெருப்பிலே விழுந்தால் என்னாகும் ஒரு தூசி அடுப்பிலே விழுந்தால் என்னாகுமோ அதை விட மோசமான நிலையா எல்லோருமே எதிரிகள் சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் எதிரிகள் எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலை சலாமுடைய தகப்பனாரே இப்ராஹிம் அலை எதிரி இப்ராஹிம் அலை குடும்பத்தார் அவர்களுக்கு எதிரி அவர்களுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் அவ்வளவு பேரும் எதிரி ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் எதிரி நிலைமை எந்த வகையிலும் அவர்களுக்கு சாதகமா இல்லை பாதகமான நிலைமை முகாலிப்பான நிலைமை அவர்களை நிலைமை சாதக பாதகம் முகாலிப் முவாசிக்கு இங்கே கவனிக்க வேண்டும் நிலைமை அத்தனையும் முகாலிப்பாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிம்மதியாக இருக்கிறார் என்னுடைய அண்ணா என்ன விரும்புகிறானோ அதுதானே நடக்கும் அதற்கு மேலே என்ன நடக்க போகுது என்னுடைய அண்ணா என்ன நாடி இருக்கிறானோ அதுதானே நடக்க போகிறது அதற்கு மேலே என்ன நடக்க போகிறது உலகத்தில் இன்றும் அதுதான் சட்டம் அன்றும் அதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள் நிலைமைகள் சாதகமாக இல்லை எல்லாமே எதிராக இருக்கிறது இப்பொழுது மலக்கல் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் யா அல்லா உன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு கலியில் நெருப்பில விழுந்து பொசுங்கி போதை நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டு நிற்கவா உன்னுடைய கலியில் நெருப்பில விழுந்து அப்படி எரிந்து போக போகிறாரே இதோ தட்ட போகிறார்கள் அவர் போய் விழப் போகிறார் அவர் எரிந்து பொசுங்கி சாம்பலாக போகிறார் நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டா இருப்பது என்று மலக்கள் எல்லாம் இடத்திலே கேட்டார்கள் அண்ணா சொன்னான் சரி போய் கேளுங்கள் உதவி வேண்டுமானால் செய்யுங்கள் கேளுங்கள் யாரும் உதவி செய்ய சொன்னால் செய்யுங்கள் அதற்கு ஜிப்ரீல் அலை சலாம் எவ்வளவு அந்தஸ்து அவர்களுடைய மக்காம் என்ன அவர்களுடைய சக்தி என்ன அல்ல அவர்கள் கொடுத்திருந்த வலிமை என்ன விண்ணிலிருந்து வேகமாக இறங்கி வருகிறார்கள் வந்து மண்ணுக்கு வந்து அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமனை கேட்கிறார்கள் இப்பொழுது சாதகமான சூழ்நிலை மோசக்கான சூழ்நிலை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் இன்னும் மற்ற கூட இருக்கிறார்கள் இப்ராஹிமே சொல்லுங்கள் எந்த நெருப்பை உங்களை அடிப்பதற்காக எரித்திருக்கிறார்களோ நீங்கள் ஒரு உத்தரவிடுவீர்களே ஆனால் இந்த நெருப்பை புயலிலே பறக்க செய்து எதிரிகளுடைய எல்லோருடைய வீட்டையும் சாம்பலாக்கி இல்லை மழை பெய்ய செய்து பெருமழை பெய்ய செய்து அந்த நெருப்பை ஒன்றுமில்லாமல் கூறுகிறோம் இப்ராஹிமை சொல்லுங்கள் சீக்கிரமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அமைதியாக பதில் சொன்னார்கள் அம்மா இலைக்க பலா எனக்கு உதவி என்னவோ தேவைதான் ஆனால் உங்களிடத்தில் இருந்தல்ல யாவும் வைங்க அம்மா இழைக்க பலா உலகத்தில் எந்த பொருள் உதவிக்கு வந்தாலும் சொல்ல வேண்டும் உதவி என்னவோ எனக்கு தேவை ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களில் இருந்தல்ல சிருஷ்டிகர்த்தாவான அல்லாஹிலிருந்து எனக்கு தேவை உங்களிடத்திலிருந்து எனக்கு உதவி தேவையில்லை நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் பாதுகாக்கட்டும் அவன் உங்களை உங்களை வைத்துத்தான் அவன் பாதுகாக்க வேண்டும் என்று அவசியம் இல்லையே அவன் பாதுகாக்கிறவன் அவனுக்கு எந்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களுடைய உதவி இல்லாமலேயே அல்லாஹுவாரை பாதுகாக்க முடியும் அவன் பாதுகாக்க வேண்டும் என்று என்னை நினைத்தால் அவன் பாதுகாக்கட்டும் அதிலே தான் அவன் சந்தோஷப்படுவான் என்றால் என்னை பாதுகாக்கட்டும் இல்லை நான் எரிந்து சாம்பலாகி போவதுதான் என்னுடைய ரப்புக்கு பொருத்தம் என்றால் அதுவே எனக்கு விருப்பம் நான் இருந்து சாம்பலாவதுதான் என்னுடைய ரப்புக்கு விருப்பம் என்றால் என்னுடைய ரப்பு விரும்புவதுதான் எனக்கு விருப்பம் அதற்கு மேலே எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் மலக்கள் சொல்லி பார்த்தார்கள் நடக்கவில்லை போய்விட்டார்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள் என்னானது எல்லோருக்கும் தெரியும் இங்கே தான் அல்லாஹ் பேசுகிறான் நெருப்போடு பேசுகிறான் வர உலக வரலாற்றிலே ஒரு நாள் தான் உலக வரலாற்றிலே ஒரு தடவை தான் நெருப்போடு அல்லா பேசினான் நெருப்பே அவர்களுக்கு குளிர்ச்சி தரும் பூங்காவாக ஆகிவிடும் நாற்பது நாட்கள் அந்த நெருப்பிலே இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில இனிமையான நாட்கள் நாற்பது நாட்கள் நெருப்பிலே இருந்தார்கள் நெருப்பு பொசுக்கியது வாஸ்தவம் எதை அவர்கள் அவர்களை கட்டி இருந்தார்கள் அந்த கயிறுகளை பொசுக்கியது இப்ராஹிம் அலைசலாமை நெருக்கயிறால கட்டி இருந்தார்கள் அந்த கயிறுகளை பொசுக்கி விட்டது நெருப்பு இப்ராஹிம் அலைசலாமை தொடக்கூட இல்லை தீண்டக்கூட இல்லை அவர்கள் சொர்க்கத்தை பூங்காவிலே இருப்பது போல அதில் இருந்து அவர்கள் இதுதான் உண்மை வரலாறு இதுதான் இன்றைக்கு நடக்கும் யார் அல்லாஹவை நம்புகிறார்களோ அல்லாஹ் உதவி செய்தான் நிலைமைகள் சில சமயங்களிலே சாதகமாக வரும் சில சமயங்களிலே பாதகமாக வரும் சுற்றுப்புற சூழல் அத்தனையுமே பாதகம் அப்பொழுதும் அல்லாஹ் வைத்தான் நம்பினார்கள் அத்தனை மலக்குகளும் பாதகமாக வருகிறார்கள் அப்பொழுதும் அல்லாஹ் வைத்தான் நம்புகிறார்கள் எனவே சோதர்களே எங்கே ஹக்கு வருகிறதோ அங்கே பாத்தில் பாத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது அது தன்னுடைய உருவத்தை அகற்றிக் கொள்ளுகிறது செய்ய வேண்டிய வேலை என்ன ஹக்கை உலகத்திற்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலை என்பதற்கு முன்மாதிரி தான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய நிகழ்ச்சி செய்யாமத்து வரை இது நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய சக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய சக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சக்தியிலே ஹத்திருந்த காரணத்தினாலே அவருடைய சக்தியிலே ஹத்திருந்த காரணத்தினாலே அல்லாஹ் பாத்திலை அழிக்கவும் ஒழிக்கவும் அல்லாஹுவே ஏற்பாடு செய்தார் அவனுடைய படையும் அவனுடைய பட்டாளமும் அவனுடைய ஆயுதங்களும் சாதாரணமானவை இல்லை அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்லுகிறான் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவனுடைய சக்தி எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் அவன் அவனிடத்திலே இருந்த படையும் பலமும் எவ்வளவு வலிமை பெற்றதாக இருந்திருக்கும் அதை கொஞ்சம் யூகிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வலிமையும் வல்லமையும் பெற்ற படையை வைத்திருந்த நமரூதை எல்லாம் அடிக்க நாடிய பொழுது அது உலகத்துடைய ஒரு சக்தி அவ்வளவுதான் இந்த சக்திகளை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய சக்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி அடித்து காட்டுகிறார் கொசு மனிதன் சொல்லுவதிலே ஆக சிறிய பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதையாவது ஒன்றை ஆக சிறியது என்று ஒப்புக்காட்ட நினைத்தால் ஒரு கொசு என்று சொல்லுகிறார் அந்த கொசுவை கொண்டே அந்த படையை அழித்தார் அல்லாவிற்கு மகாபெரிய யானை கொண்டு வர வேண்டும் என்று அவசியம் ஒரு குசுவை கொண்டு அழைத்தான் கடைசியில் நமருவது கூட மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மூக்குக்குள்ளே ஒரு சாதாரண குசு நுழைந்து விட்டது அதை அவனால தவிர்க்க முடியவில்லை அது மூளைக்கு போய் குடைந்த குடையிலே அவனும் அழிந்து போனான் இது கேட்பதற்கு என்னவோ சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அழிக்க நாடும் பொழுது இந்த உலகத்தினுடைய இந்த ஒரு பெரிய சக்தியும் தேவையில்லை சாதாரண ஒரு பொருளை கொண்டு குசு எத்தனை எப்படிப்பட்டது அதனுடைய முழு வாழ்க்கையே ஒரு நாள் தான் அதனுடைய முழு வாழ்க்கையே ஒரு நாள் தான் ஒரு நாளுக்கு அதிகமாக அது உயிரோடு இருப்பதில்லை ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே தன்னை அரசன் என்று மட்டுமல்ல தன்னை அல்லாஹ் என்று சொல்லுகிறவனை கூட அவருடைய படையை கூட அவருடைய வல்லமை கூட அல்லாஹ் அழித்து காட்டிவிடுகிறான் அந்த ஒரு மணி நேர வாழ்க்கையுள்ள குசுவின் மூலமாக பாத்திருடைய சக்திகள் எல்லாம் இதற்கு ஒப்பானது தான் எனவேதான் குரானை அல்லாஹால சொல்லும் பொழுது பாத்திரோட பாத்திரான சக்திகள் அல்லாஹிற்கு மாறான சக்திகள் மகளிர் சிருஷ்டிகளுடைய சக்திகள் எது வந்தாலும் சரி அந்த சக்திகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இந்த சிலந்தியினுடைய வலைக்கு ஒப்பு காட்டுகிறார் சிலந்தியினுடைய வலை ஒரு வீட்டிலே சிலந்தி வலை கட்டி இருக்கிறது ஏதாவது வலு இருக்கிறதா அதற்கு ஏதாவது பலம் இருக்கிறதா அதற்கு அது ஏதாவது செய்ய முடியுமா எந்த வகையிலும் பலமற்ற அந்த சிலந்தியினுடைய வலைதான் இந்த உலகத்துடைய மாத்திரான சக்திகள் எல்லாம் அதற்கு என்ன தேவை ஒரு விளக்குமாறு எடுத்து அடித்தால் போதும் ஒரு நூறு வலைகள் காணாமல் போய்விடும் அல்லவா சோதர்களே அதே போல இந்த உலகத்திலே பாத்திரான சக்திகள் எல்லாம் அல்லாஹனுடைய அதாவது என்ற விளக்குமாறு வருமானால் அவைகள் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போகும் முடிந்து ஆனால் அல்லாஹ் விரும்புவதெல்லாம் என்ன அல்லாஹுவை நம்புங்கள் படைத்தவனை நம்புங்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் இந்த உலகத்தை நடத்தி வைக்கிறான் நமக்கு வருவதும் அவனாலே நமக்கு வராமல் இருப்பதும் அவனாலே எடுப்போனும் அவன் தான் கொடுப்போனும் அவன் தான் இரவும் அவன் கையிலே மரபவன் கையிலே எல்லாம் அவன் கையிலே இருக்கிறது என்பதன் மூலமாக இந்த உலக மக்கள் சாந்தியாக சமாதானமாக சமரசத்தோடு வாடுவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கு பெயர்தான் தாவத்துடைய வேலை என்று சொல்லுகிறேன் நாம் யாரையும் அழிக்கவோ அடக்கவோ ஒடுக்கவோ நாம் வரவில்லை அல்லாஹனுடைய நாமத்தின் மூலமாக தன்னை படைத்தவனே மனிதர்கள் புரிந்து கொண்டு சரியான குணங்களோடு நல்ல குணாதிசயங்களோடு உலகத்திலே வாழ்ந்து சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தாவத்துடைய வேலை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த தாவத்துடைய வேலை நமக்கு தந்திருக்கிறான் இதன் மூலமாக முழு மனித சமுதாயத்தினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் நாம் விரும்புகிறோம் தன்னுடைய நண்பர்களைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் எதிரிகளை சோதிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது அவர்கள் எதிரி யார் நண்பர்களோ அவர்களை அல்லாஹ் சோதித்துத்தான் அவர்களுடைய நட்பையும் விசுவாசத்தையும் நிரூபித்து காட்டுகிறார் அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறார் இதுவரை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இதுவரை சொன்ன நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையிலே சோதனை தான் ஆனால் இதற்கு பிறகு எங்கே நமருடைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்து போய்விட்டதோ நமது முடிவடைந்து போய்விட்டானோ நமருடைய புறத்திலிருந்து வந்த ஆபத்துகள் முடிவடைந்து போய்விட்டதோ பிறகு அல்லாஹாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய நட்பை சோதிக்க ஆரம்பிக்கும் அதிசயமான சோதனை அற்புதமான நிரூபணம் அதிசயமான சோதனை அற்புதமான நிரூபணம் அல்லாஹினுடைய உத்தரவின்படி அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்திலே இனி எனக்கு குழந்தை பிறக்க இயலாது என்ற ஒரு பெருவு இருக்கிறது அல்லவா அந்த காலம் வரை அவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை அந்த காலத்திலே நுபுவத்தினுடைய துவாவினுடைய பறக்கத்தினாலே இப்ராஹிம் அலி ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு இஸ்மாயில் அலி இந்த குழந்தை வயது முதிர்ந்த காலத்திலே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் மீது என்ன அன்பு இருக்கும் அதற்கு பெயர் அன்பு என்று சொல்லுவது அது பாசம் அது ஆழமிக்க பாசம் அது நிவர்த்தி செய்ய முடியாத பாசம் அப்படி அந்த பாசத்தோடு குழந்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதுதான் வளருகிறது இந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி சலாமி சோதிக்கிறான் அந்த சோதனை அவர்களுக்கு மட்டும் வந்த சோதனை அல்ல அந்த சோதனை கயாமத்து வரை வந்திருக்க வரும் வந்த வந்திருக்கிற இனி வரப்போகிற அவ்வளவு பேருக்கு முன்மாதிரி நீங்களும் அதை பின்பற்றினால் உங்களுக்கும் அதனுடைய முடிவிலே என்ன கிடைத்ததோ அது கிடைக்கும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அந்த சோதனை அல்லாஹு தாலா நடத்தி காண்பித்தான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு சொன்னார் உங்களுடைய மனைவியையும் வயது முதிர்ந்த மனைவி வயது முதிர்ந்த பருவத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது வயது முதிர்ந்த மனைவி தள்ளாடுகிற மனைவி தத்தளிக்கிற குழந்தை இருவரையும் கொண்டு போய் காவத்துள்ளா இருக்கிற இடத்திலே அதன் அருகிலே அங்கே என்ன இருந்தது அன்றைக்கு செழி செழிப்பான நகரத்திலே இருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு சொல்லுங்கள் அங்கே கொண்டு போய் மக்காவிலே விட்டு விட்டு வந்து விடுங்கள் அல்லாஹனுடைய உத்தரவு ஏன் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டும் அதைத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் செய்தார்கள் அங்கே கொண்டு போய் புசுங்கி போயிருக்கிற வெயிலுடைய கொடுமை தாங்காமல் புசுங்கி போயிருக்கிற மலைகளும் கற்களும் தான் அங்கே இருக்கின்றன வேறு எதுவுமே இங்கே இல்லை ஒரு புல்லும் இல்லை ஒரு பூண்டும் இல்லை ஒரு மனிதரும் இல்லை ஒரு தண்ணீரும் இல்லை ஒரு உணவும் இல்லை உணவு கொடுப்பாரும் இல்லை தண்ணீரும் இல்லை தண்ணீரை பற்றி நினைக்கவே நினைக்கிற நினைப்பு கூட அங்கே வராது அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத எதுவுமே விளைய வைக்கவும் முடியாது ஏனென்றால் வெறும் கற்பாறைகள் மலைகள் குண்டுகள் அதற்கிடையிலே மனிதன் வெயிலுடைய கொடுமையிலே இறந்து போவதை தவிர செத்து போவதை தவிர எதுவுமே செய்ய முடியாத அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வர சொன்னான் அதற்கு இப்ராஹிம் அலேஸ்லாம் ஏன் என்று கேட்கவில்லை கொண்டு போனார்கள் வாகனத்தின் மீது அங்கே கொண்டு போய் அவர்களை இறக்கி விட்டார்கள் திருப்பி வரப்போகும் போதுதான் அதற்கு ஹாஜர் அலேஸ்லாம் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன தவறு செய்தோம் எங்களை ஏன் விட்டு விட்டு அதில் சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்லவில்லை மறுபடியும் கேட்டார்கள் ஏன் விட்டு விட்டு போகிறீர்கள் என்ன காரணம் எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் அவர்களும் மிகப்பெரிய கூர்மையான அறிவுள்ளவர்களாக இருந்த காரணத்தினாலே கேட்டார்கள் இது அல்லாஹனுடைய உத்தரவா என்று கேட்டார்கள் தன்னுடைய கணவர் ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹனுடைய உத்தரவுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அப்படிப்பட்டவர் அல்ல தன்னுடைய குடும்பத்தார்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இந்த காரணத்தினாலே ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவியான ஆஜரா கேட்டார்கள் இது அல்லாஹனுடைய உத்தரவா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலி ஆம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆஜரா சொன்னார்கள் அப்படியானால் எங்களுடைய அல்லாஹ் எங்களை பாலடைய பாடவிய செய்து விட மாட்டான் பாதுகாப்பான் எப்படி பாதுகாப்பான் அது அவன் பாதுகாக்கிறவன் எப்படியும் பாதுகாப்பான் எப்படி பாதுகாப்பான் என்ற கேள்வி இல்லை எப்படியும் பாதுகாப்பான் என்று நான் நினைக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உடைய அடையாளம் அதற்கு இப்ராஹிம் இஸ்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய நெஞ்சுக்குள்ளும் இதயம் தானே இருந்தது கல்லா இருந்தது தங்களுடைய மனைவியை விட்டுவிட்டு இதுகாலம் வரை கூட வாழ்ந்த மனைவியை விட்டுவிட்டு பச்சிலம் பால் குடிக்கிற பச்சிலம் பாலகனை குழந்தையை விட்டுவிட்டு வர முடியுமா யாருடைய மனமாவது ஏற்றுக்கொள்ளுமா இதயோ இதயத்துடைய துடிப்பு நின்று விடாதா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இதயம் இதயம் தானே கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய கண்கள் கசிய ஆரம்பித்தன இதயம் உருக ஆரம்பித்தது சொன்னார்கள் முக்கரம் ரப்பே எங்களுடைய ரப்பே இன்னி அஸ்கந்து நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் நான் சொல்ல போனால் இதற்கு சரியாக சொல்வதால் நான் புதைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மகளை மனைவியும் மகனையும் இனி வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறது அங்கே வாழ்வதற்கு என்ன சோதனை இருக்கிறது அங்கே நான் அங்கே வைத்து விட்டு வந்திருக்கேன் ஆனால் சொன்னார்கள் எதற்காக உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக இதை சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய வழி வழியும் வமிசா வழியும் உன்னுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிறகு மக்களுடைய மனம் அவர்களால் ஈர்க்கப்பட வேண்டும் அவர்கள் மீது மக்களுடைய மனம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மீது அன்பு வர வேண்டும் என்றும் வருசுக்கோகும் சமராசி அவர்களுக்கு உன்னுடைய வெறும் உணவல்ல உணவுக்கு மேலே கொடுக்கிற பல வகைகளை அவர்களுக்கு கொடு என்றும் துவா செய்து விட்டு திரும்பி சோதர்களே அவர்கள் அவர்கள் செய்த துவா தான் இன்றைக்கு கூட மக்காவிலே பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கிற மக்காவிலே இன்றைக்கு இருக்கிற மக்காவிலே எந்த பழத்தில் பழமும் அங்கே விளையாது ஆனா எல்லா பழமும் எல்லா காலத்திலும் கிடைக்கும் சகோதரர்களை அவர்களுடைய தாவனுடைய வரக்கத்தது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சென்று விடுகிறார்கள் இங்கே மனைவி வயோதிகமான மனைவி ஒன்றுமே செய்ய முடியாத பச்சிலம் பாலக பால் குடிக்கிற குழந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே சிரியாவிலே இருக்கிறார்கள் ஷாமிலே இருக்கிறார்கள் ஷாம் செழிப்பான் நாடு சிரியா செழிப்பான நாடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிடுகிற பழக்கமே கிடையாது அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தஸ்தர்கானிலே விருந்தாளிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பச்சிலம் குழந்தை ஒரு சொட்டு தண்ணீருக்கு துவித்துக் கொண்டிருக்கிறது அங்கே தசரகாலிலே எத்தனையோ பேர் அறுசுவை உண்டி அருந்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்களுடைய மனைவி ஒரு ஒரு பிடி சோறு இல்லாமல் ஒரு ரொட்டி துண்டு இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகல் கழிந்து விட்டது இரவு வந்து விட்டது அந்த பாலை அந்த பாலைவனத்திலே அந்த பாலைவனத்திலே கற்பாலைகளுக்கிடையிலே அந்த ஒரு நாள் இரண்டு நாள் அந்த இரவுகள் அவர்கள் துஞ்சிருப்பார்களா அந்த பகல்கள் நிம்மதியாக கழிந்திருக்குமா இன்று கூட வெறுங்காலை கொண்டு போய் அங்கே கல்லிலே வைத்தால் கால் பொசுங்கிவிடும் விடும் சகோதரர்களே அன்றைக்கு அந்த குழந்தை பச்சிரம் பாலகன் அந்த அந்த பாறையிலே கீழே பாறையிலே குதிக்கிற பாறையிலே அந்த குழந்தை வெந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மனைவி தகித்துக் கொண்டிருக்கிறார்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாளிலே கொடுக்கப்பட்டிருந்த கொடுத்து விட்டு போயிருந்த சில பேரித்தம்பளங்கள் கொஞ்சம் தண்ணி அதுவும் முடிந்து போய்விட்டது இப்பொழுது குழந்தை கத்தி கத்தி அதனுடைய தொண்டை காய்ந்து போய்ந்து விட்டது என்ன செய்வார்கள் யாரிடம் கேட்க முடியும் மனிதர்களா இருக்கிறார்கள் ஒரு பறவை கூட இல்லை ஒரு பறவையினுடைய குந்து கூட அங்கே இல்லை மனித சஞ்சாரம் இல்லை என்பதல்ல பறவைகளின் சஞ்சாரம் கூட அங்கே இல்லை உணவில்லை என்பதல்ல ஒரு சுட்டு தண்ணீர் கூட அங்கே இல்லை என்ன செய்வார்கள் கடைசியாக ஓடி பார்த்தார்கள் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா தண்ணீருடைய அடையாளம் தெரியுமா இந்த மலை கோடுகிறார்கள் அந்த மலை கோடுகிறார்கள் இங்கிருந்து அங்கே போகிறார்கள் அங்கிருந்து அங்கே போகிறார்கள் ஒரு கிழவி என்ன செய்ய முடியும் கிழவி என்ன செய்ய முடியும் இந்த குழந்தைதான் என்ன செய்யும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இன்றைய மக்கள் இல்லையது நேற்றைய மக்கா இல்லையது நூறு வருடம் ஆயிரம் வருடம் முன்னாலே இருந்த மக்கா அல்ல ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாலே இருந்த மக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு கிழவி ஒரு குழந்தை ஏனென்று கேட்பார் இல்லை எடுத்து வைத்து பாதுகாப்பார் இல்லை அந்த இடத்திலே ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் கடைசியாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் தண்ணீர் கிடைக்கிற வழி இல்லை யாரும் தண்ணீர் கொடுப்பாரும் இல்லை சரி குழந்தை முடிந்து போயிருக்கும் அதையாவது போய் பார்ப்போம் என்று வருகிறார்கள் குழந்தையினுடைய கால்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றன ரூகு போகப் போகிற நிலைமை குழந்தை வந்து பார்க்கிறார்கள் குழந்தை உயிர் போயிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுதுதான் குழந்தையினுடைய அந்த கால் அடியிலே ஒரு ஈரம் தட்டுப்படுகிறது காலை தள்ளிவிட்டு மணலை தள்ளிவிட்டு பார்க்கிறார்கள் அங்கிருந்து தண்ணீர் வருகிறது அந்த தண்ணீரை தான் அவர்களும் குடித்துக் கொண்டார்கள் குழந்தைக்கு நாலு சொட்டு தண்ணீர் விட்டார்கள் அதிலிருந்து எடுத்து விட்டார்கள் மறுபடியும் பார்க்கிறார்கள் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தார்கள் அந்த தண்ணீர் விழித்து போய் கொண்டே இருக்கிறது என்று தங்களுடைய பாஷையில சொன்னார்கள் ஜம் ஜம் விடு நெஞ்சு விடு என்று சொல்லி அணை கட்டி விட்டார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலை செல்லம் அந்த ஹாஜிரா அணை கட்டாமல் இருந்திருந்தால் அந்த தண்ணீர் இந்த உலகம் முழுவதையும் அழித்திருக்கும் என்று உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கும் தண்ணீராலே அழிந்து போயிருக்கும் உலகம் அதற்கு ஹாஜரா அலை இஸ்லாம் அணை கட்டினார்கள் அந்த தண்ணீர் நின்றது அதற்கு ஹாஜரா ஓடினார்களே அங்கே தண்ணீர் கிடைத்திருக்கலாம் யாராவது கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் யாராவது தண்ணீர் இருக்கிற இடம் காட்டியிருக்கலாம் இல்லை முயற்சி செய்தவர்களுக்கு கொடுத்திருந்தால் முயற்சியால் கிடைத்தது என்று சொல்வார்கள் முயற்சியால் இல்லை அல்லாஹ் கொடுத்தான் என்று கயாமத்து வரை சொல்ல வேண்டும் பச்சிலம் பாறையுடைய காலையிலிருந்து குழந்தையா கொண்டு வந்தது அல்லாஹ் கொடுத்தான் என்று இன்று வரை சொல்ல வேண்டும் மக்கள் இறுதி வரை சொல்ல வேண்டும் இறுதி நாள் வரை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவியினுடைய ஓட்டத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த ஓடிய மனைவிக்கு யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை அவர்கள் கண்டுபிடிக்கவும் இல்லை அவர்கள் கொடுக்கப்படவும் இல்லை அல்லாஹ் கொடுத்தால் குழந்தையும் அறியாமல் குழந்தையினுடைய காலுக்கடியில் இருந்து கொடுத்தான் நிகழ்ச்சி முடிந்தது மக்காவிலே விட்டுவிட்டு வந்த நிகழ்ச்சி முடிந்தது அல்லாஹ் வரத்து காண்பித்து விட்டான் இப்பொழுது அவர்கள் வந்து நகரத்திலே இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற காலத்திலே கூட அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமிற்கு இப்படி உத்தரவிட்டால் நீங்கள் மனைவி மக்களிடத்திலே போய் இருக்கக்கூடாது மனைவி மக்களிடத்திலே இருப்பது தானே நம்முடைய வேலை எங்கே சுத்தினாலும் கடைசியிலே வந்து இங்கே குடியிருப்பது தானே நம்முடைய வேலை எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துவிட்டால் தானே நமக்கு நிம்மதி ஆனால் அல்லாஹ் உத்தரவிட்டான் பனிரெண்டு வருட காலம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வாகனத்தின் மீது இருந்து கொண்டே மனைவியையும் மகனையும் பார்த்து விட்டு வந்து விட வேண்டும் அவர்கள் அங்கே இறங்கவும் கூடாது இருக்கவும் கூடாது தங்கவும் கூடாது பையனை அரவணைக்கவோ அன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளவோ இது ஏன் அல்ல அவனுடைய உத்தரவு தியாகத்திற்கு முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்று ஒருவரை அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவால் நாம் சொல்லுகிறோமே மனைமக்களுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் மனை மனைமக்களுடைய ஹக்குகளை பல்படுத்தி விட்டார்கள் என்று யாராவது முக்தி பத்வா கொடுப்பார்களா ஏதாவது ஒரு இடத்திலே கேளுங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மக்களுடைய ஹத்தை பால்படுத்தி விட்டார்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்வார்களா இல்லை சோதரர்களே ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் அல்லாஹிற்காக தியாகம் வேண்டும் என்பது மறுபுறம் இதை மட்டும் தானே உலகம் பார்க்கிறது இதற்கும் முன்னாடி ஒன்று இருக்கிறது அல்லாஹிற்காக தன்னை தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உடலை தன்னுடைய உடமைகளை தன்னுடைய உயிரை தன்னுடைய மனைவியை மக்களை அல்லாஹ் சொல்லுவாரே ஆனால் அர்ப்பணம் செய்வதும் தியாகம் செய்வதும் இதுதான் நமக்கு முதல் அதற்காகத்தான் மனைவி பிறகு அதற்காகத்தான் மக்கள் என்ற வழியை அல்லாஹ் காட்டுவதற்குத்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு செய்து காண்பித்தார் பனிரெண்டு வருட காலம் கடிந்து விட்டது அல்லாஹனுடைய திருப்படி இருக்கிறார்கள் அங்கே விட்டு விட்டு வந்தார்கள் அது ஒரு நிலை அதையும் சகித்தார்கள் இங்கே பனிரெண்டு வருட காலம் மனைவி மக்களிடத்தில் தங்கக்கூடாது இந்த நிலை இதையெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாம் அல்லாஹுடைய உத்தரவை அனுப்பிரமாணமும் மாறு மாறுபட்டு நடக்கவில்லை அல்லாஹுடைய உத்தரவிற்கு இதையெல்லாம் செய்து காட்டிய பிறகு அல்லாஹ் நாடினான் உலகத்திலே இப்படியும் ஒன்று செய்து காட்டிய உலகத்திலே வரலாற்றிலே இல்லை காட்ட முடியாது வரலாற்றிலே எந்த பக்கத்திலும் எந்த வழியிலும் காட்ட முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு கனவின் மூலமாக காண்பித்தான் உங்களுடைய மகனை உலகத்திலே சரித்திரத்திலே நினைத்து கூட பார்க்க முடியாது வயோதிகத்திலே பிறந்த மகன் வெறும் கண்ணாலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரவணைக்கு கூட அல்ல உத்தரவு தரவில்லை ஆனால் அரவணைக்கான மகனை அழைத்துக் கொண்டு போய் கழுத்திலே கட்டி வைத்து அறுத்து குர்பானி செய்ய வேண்டும் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் நபியுடைய கனவு உண்மை நம்மை நம்முடைய கனவை போல வீணான கனவுகள் அல்ல உண்மையான கனவு பல சில தடவை பார்த்த பிறகு இந்த கனவின்படி செய்யும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகிறான் என்று அவர்களுக்கு விளங்கியதற்கு பிறகு வந்தார்கள் இங்கே வந்து தங்களுடைய பனிரெண்டு வயது கழிந்த மகனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் என்ன சொல்லி அழைத்துக் கொண்டு போகிறார்கள் மனைவி இடத்திலே என்னுடைய என்னுடைய நண்பரோடு இவரை சேர்த்து விட போகிறேன் யார் நண்பன் சேர்த்து பொய் சொல்லவில்லை என்னுடைய நண்பரோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள் ஒரு தந்தை மகனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் எதற்கு நாமும் அழைத்துக் கொண்டு போகிறோம் எதற்கு அழைத்துக் கொண்டு போவோம் என்னென்னவோ உலக ஆசைகளை நிறைவேற்ற ஆனால் மகனோடு வாழ்ந்து கூட ஆசை பூர்த்தி செய்ய முடியாத அந்த மகனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அங்கு மக்காவிலே கொஞ்சம் குடியிருப்புகளும் ஆரம்பித்து விட்ட காரணத்தினாலே மக்காவை விட்டு தூரமான ஒரு இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள் யாருமே காண முடியாத ஒரு இடத்துக்கு மகன் கத்தினால் கூட அந்த சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது அழைத்துக் கொண்டு போகிறார்கள் சைத்தான் சும்மா இருப்பானா இங்கேதான் வந்து சொல்லுகிறான் அங்கே போகும்போது வந்து சொல்லுவானே அது போல வந்து சொல்லுகிறான் மனைவியிடத்தில் அதற்கு தாஜராடத்தில் சொல்லுகிறான் உன்னுடைய மகனை எங்கே அழைத்துக் கொண்டு போகிறார் தெரியுமா எங்க போகிறார் அறுக்க போகிறார் மகனை அறுக்க போகிறார் அதற்கு தாஜரா சொன்னார்கள் உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது யாராவது ஒரு தந்தை அதிலும் நபி போன்ற தந்தை அவர்களுக்கு மக்களின் மீது தன்னுடைய சொந்த மக்களின் மீது அல்ல உலகத்திலே வாழுகிற அத்தனை மனிதர்கள் மீது இருக்கிற அன்பின் காரணத்தினாலே பாசத்தின் காரணத்தினாலே அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி உலகத்திலே ஏதோ ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் துன்பப்படுகிறான் என்றால் அவர்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் அவர்கள் அதற்காக அழுகிறார்கள் துடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபி மனித சமுதாயம் முழுவதற்குமாக அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அழுது துடிக்கிற நபியா தன்னுடைய மகனை அறுக்க முடியும் நடக்கவே நடக்காது நீ பொய் சொல்லுகிறாய் சைத்தான் சொல்லி சொல்லி பார்த்தான் அதில் ஹாஜரா அதை ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி இல்லை நீ பொய் சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் கடைசியில சைத்தான் தாங்க முடியாமல் சொல்லிவிட்டான் இது அவருக்கு அவருடைய அல்லா சொன்ன உத்தரவு என்று சொன்னார் அதில் ராஜரா சொன்னார்கள் அப்படியானால் இன்னும் மக்கள் இருந்தால் அவர்களையும் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் நம்முடைய குடும்பம் இல்லையாது நபியினுடைய குடும்பம் இல்லையாது நபியினுடைய மனைவி இல்லையா அவர்கள் இன்னும் மக்கள் இருந்தால் நான் அனுப்பி வைப்பேன் அதெல்லாம் அவருடைய உத்தரவாக இருக்குமானால் சைத்தான் அங்கே நிராசையாக விட்டான் ஓடினான் எங்கே இஸ்மாயில் அலை இடத்திலே ஓடினான் ஆனால் அருகிலே செல்ல முடியாமல் தூரத்திலிருந்தே கையை காண்பித்தான் இஷாரா செய்து காண்பித்தான் உங்களுடைய தகப்பனார் அழுக்கப் போகிறார் என்று கழுத்தை காண்பித்தான் விளங்கவில்லை தகப்பனாரை கூப்பிட்டு சொன்னார்கள் யாரோ ஒரு ஆள் என்னவோ சொல்லுகிறானே பாருங்கள் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் புரிந்து கொண்டார்கள் ஷைத்தான் இவன் இஸ்மாயிலை ஏமாற்ற வந்திருக்கிறான் கல்லெடுத்து அடி என்று சொன்னார்கள் மூன்று இடத்திலே இஸ்மாயில் அலிஸ்லாம் அடித்தார்கள் அவன் பூமியில் ஆழ்ந்து இதற்கு பிறகுதான் அவர்கள் அறுப்பதற்காக கொண்டு போய் படுக்க வைக்கும் பொழுது மகனிடத்திலே கேட்கிறார்கள் நான் கனவு கண்டேன் உன்னை அறுக்கிற மாதிரி நீ என்ன சொல்லுகிறாய் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் எதற்கு கேட்டார்கள் சரி என்று சொன்னால் அறுக்கலாம் இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் என்றால் சரி என்று சொல்லுவார் அவருக்கும் நன்மை கிடைக்கும் அறுக்கிற நன்மை எனக்கு மட்டுமல்ல என்னுடைய மகனுக்கும் கிடைக்கும் இல்லை ஒரு சமயம் மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் கைகால்களை கட்டி வைத்து நான் அறுக்கத்தான் போகிறேன் அதிலே சந்தேகமில்லை ஆனாலும் அவர் சந்தோஷமாக நான் அறுக்க வேண்டும் சந்தோஷமாக அவர் அறுபட வேண்டும் மகிழ்ச்சியாக இதுதான் அந்த காட்சி இதுதான் தியாகத்துடைய காட்சி நான் அறுக்க வேண்டும் சந்தோஷமாக அவர் அறுபட வேண்டும் சந்தோஷமாக அவர் சொன்னார்கள் தகப்பனாரே இது அல்லாஹனுடைய உத்தரவு என்று சொன்னால் என்னுடைய உந்த இந்த ஒரு உயிர் இல்லை நூறு உயிராயிரம் உயிர் இருந்தாலும் அதையும் கொடுக்க தயார் சகோதரர்களே இஸ்மாயில் அலை இஸ்லாமுடைய உடம்பிலும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய ரத்தம் தானே ஓடிக்கொண்டிருந்தது வேறு ரத்தமா நபியினுடைய ரத்தம் தானே நபியினுடைய துளிதானே அவர்களுக்கும் அதுதான் வந்தது தாராளமாக நீங்கள் அருங்கள் ஆனால் சொன்னார்கள் என்னை மல்லாக்க படுக்க வைத்து அறுக்காதீர்கள் என்னை பார்த்து ஒரு சமயம் உங்களுக்கு இரக்கம் வந்து விட்டால் குப்புறப்படுக்க வையுங்கள் உங்களுடைய கண்களையும் கட்டிக்கொள்ளுங்கள் கண்ணாலே பார்க்காமல் இருங்கள் மகன் சொல்லிக் கொடுக்கிற யோசனை இன்று அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவை அப்படிப்பட்ட மக்கள் தேவை இப்ராஹிம் அலை இருக்கிறார்கள் அதே போல அவர்களை படுக்க வைத்து எல்லாம் செய்து கத்தியால் கொண்டு அறுக்கிறார்கள் ஒரு நபிக்கு அல்லாஹுத்தாரா சாதாரணமாக நாற்பது சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய சக்தியை தருக்கிறான் ஒரு நபிக்கு இந்த உலகத்திலேயே நாற்பது சொல்ல போனால் பைவான்களுடைய சக்தி ஒரு நபிக்கு இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற வலிமை சொல்லவில்லை உடல் ரீதியாக நாற்பது பைல்வான்களுடைய சக்தி இருக்கும் அந்த சக்தியோடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கத்தியால் அறுக்கிறார்கள் அறுக்கிறார்கள் அறுக்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சத்தம் போடுகிறார்கள் ஏன் அறுக்காமல் இருக்கிறீர்கள் அருங்களுக்கு என்னுடைய என் மீது இருக்கிற பாசம் தடுத்து விட்டது நேரமாகிக் கொண்டிருக்கிறது அல்ல அப்படி உத்தரவை பூர்த்தி செய்வதை தாமதப்படுத்தார்கள் சீக்கிரம் வருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் மகனே என்னுடைய வலு முழுவதையும் நான் செலவு செய்து விட்டேன் ஆனால் கத்தி அறுக்கம் இருக்கிறதே நான் என்ன செய்யட்டும் எந்த அல்லா நெருப்பை பார்த்து சொன்னாலோ எரிக்காதே என்று அதே அல்லா கத்தியை பார்த்து சொன்னால் அறுக்காதே என்று சோதர்களே இந்த உலகத்துடைய பொருட்கள் அல்லாஹருடைய வசத்தே இருக்கிறது சொன்னால் செய்யும் இல்லாவிட்டால் செய்யாது பொருட்களாக எதையும் செய்வது கிடையாது பொருள் எத்தகையதாக இருந்தாலும் சரி அது என்ன காரியம் செய்கிற பொருளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னால் தானே செய்யும் இல்லாவிட்டால் அது என்ன செய்யும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அறுக்கவில்லை இவர்கள் அறுக்க முயற்சி செய்கிறார்கள் அரு அரு என்று சொல்லுகிறார்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் சீக்கிரம் முடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் சீக்கிரம் அறுக்க பார்க்கிறார்கள் அவர்கள் சீக்கிரம் அறுபட பார்க்கிறார்கள் அல்லாஹ் சொன்னா நிறுத்துங்கள் இந்த ஆட்டை அருங்கள் என்று இதுதான் நிகழ்ச்சி இதுதான் நமக்கு முன்மாதிரி வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் தியாகத்தினுடைய அடிப்படையிலே செய்ய ஆரம்பிப்போமேனால் பிறகு அல்லாஹருடைய உதவி எப்படி வரும் இந்த உலகம் சிந்திக்க கூட முடியாது உலகத்துடைய கற்பனைக்கு எட்டவும் முடியாது உலகத்திற்கு அதை எண்ணுகிற அளவுக்கு எண்ணுகிற திறன் கிடையாது உலகத்திற்கு அதை சிந்திக்கிற அளவு சிந்திக்கிற சக்தி கிடையாது உலகத்திற்கு அந்த கற்பனை தோன்றுகிற அளவுக்கு கற்பனா சக்தி உலகத்திற்கு கிடையாது அல்லாஹ் செய்வான் சகோதரர்களே அப்படி அல்லாஹின் உத்தரவிற்கு அடிமணிந்த ஒரு வாழ்க்கையை இப்ராஹிம் அலை என்று தெரிந்து புரிந்து புரிந்து அறிந்து வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி அல்லா நடத்தி காட்டியிருக்கிறான் அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹனுடைய விருப்பம் நம்ம இருந்த அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதற்கு ஹாஜரா இஸ்மாயில் அலேஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தியாகத்துக்கெல்லாம் பிறகு அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் தாவத்துடைய வேலையில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் தாவத் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நபிவார்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லி அதறிய வேண்டும் அதில் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையுடைய மகாபெரிய உன்னத லட்சியமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் அவர்கள் அதே ஒரே நோக்கிலே இருந்த காரணத்தினாலே பிறகு அல்லாஹருடைய ஏற்பாடும் அப்படித்தான் இருந்தது அவர்கள் மனை மக்களையே வாழவில்லை மனை மக்களோடு அவர்கள் இருக்கவில்லை இருக்கிற சந்தர்ப்பம் அவர்கள் வாய்க்கவும் இல்லை அல்லா கொடுக்கவில்லை இப்படி இருக்கிற நிலையிலே அவர்கள் தங்களுடைய மகளை பராமரிக்கவோ அல்லது மகனுக்கு வேண்டிய முறையிலே தாலிபடி ஏற்பாடு செய்யவோ அல்லது அவர்களுக்கு வருவாய்க்குரிய வழி ஏற்படுத்தி தரவோ அல்லது மனைவியை உடனே மகிழ்விக்கவோ அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கவில்லை ஏனென்றால் ஒரு தியாகத்தினுடைய அடிப்படையை அடி தியாகத்திற்கு ஒரு அடிப்படையும் ஒரு முன்னுதாரணமாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார் தியாகத்தின் மீது தான் அல்லாஹ் தருகிறார் என்பதை உலகம் இறுதி வரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார் தியாகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை தியாகம் இல்லாமல் தீர் இல்லை தியாகம் இல்லாமல் அல்லாஹனுடைய பொருத்தம் இந்த உலகத்திலே கிடைப்பதற்கு வழி இல்லை என்பதை பூரா உலகத்திற்கு புரிய வைக்க அல்லா விரும்பினான் எனவே அதில் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய ஆரம்பத்திலிருந்து அத்தனையும் தியாகம் அத்தனையும் தியாகம் அத்தனையும் தியாகம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அங்கே மனைவி வியாதியாகி விடுகிறார்கள் ஆனால் அதில் இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கு வந்து வாய்ப்பு பார்க்கிற நேரம் இல்லை அவர்களை அவருடைய வியாதிக்கு மருந்து வாங்கி கொடுக்கவோ அல்லது அதற்கு அதை உரிய உபசரணைகள் செய்யவோ அவர்களுக்கு அல்லாஹால சந்தர்ப்பமே தரவில்லை இதே நிலையிலே மனைவி மறைத்து விடுகிறார்கள் ஆனால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த ஜனாதாவிலும் கொள்கையிலும் கலந்து கொண்டது மகனுக்கு நிக்காக இருக்கிறது இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு அங்கும் வரவில்லை அவர்கள் தங்களுடைய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு நேரம் வாய்த்தது அல்ல இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இங்கே வந்தார்கள் மகன் இருக்கிற இடத்திற்கு வந்தார்கள் அங்கே வரும்பொழுது எதிர்பாராமல் மருமகள் தான் அங்கே வீட்டிலே இருந்தார்கள் மகன் இருக்கவில்லை அவர் வேட்டையாட சென்றிருந்தார்கள் அப்பொழுது பார்த்து கேட்டார்கள் அந்த பெண்ணை பார்த்து நீ யார் என்று கேட்டார்கள் மகன் இருந்தவாறே கேட்டார்கள் நீ யார் என்று கேட்டார்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் இஸ்மாயிலுடைய சம்சார மனைவி என்று சொன்னார் அப்படியா எங்க உன்னுடைய உன்னுடைய கணவர் எங்கே வேட்டைக்கு சென்றிருக்கிறார் சரி போகட்டும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது மனைவி சொன்னார்கள் நாங்கள் ஏதோ வாழ்கிறோம் கிடைத்தால் சாப்பிடுகிறோம் இல்லாவிட்டால் பசியிலே செத்து வாடுகிறோம் என்ன செய்வது அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்குது என்று அவர்கள் மிக அதாவது தங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை மோசமாக இருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் உங்களுடைய கணவர் உன்னுடைய கணவர் வந்தால் என்னுடைய சலாம் சொல் அத்துடனே இந்த வீட்டினுடைய வாசல்படி மாற்றும்படி சொன்னேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்மாயில் வந்தார்கள் அவர்கள் நபியாக நபியாகிவிட்டார்கள் நபிக்கு நபியை புரிய முடியும் அந்த நறுமணத்தை கொண்டே புரிந்து கொண்டார்கள் இங்கே யாரோ வந்து சென்றிருக்கிறார்கள் நபி வந்து சென்றிருக்கிறார்கள் கேட்டார் மனைவி இடத்திலே கேட்டார்கள் இங்கே யாராவது வந்தார்களா ஆம் ஒரு பெரியவர் வந்தார் என்று அடையாளம் உள்ளவர் வந்தார் அவர்களுக்கு புரிந்து விட்டது நம்முடைய தந்தையார் தான் வந்து சென்றிருக்கிறார்கள் சரி என்ன சொன்னார்கள் விசாரித்தார்கள் நம்முடைய நிலைமை என்னவென்று நான் சொன்னேன் கிடைத்தால் சாப்பிடுகிறோம் இல்லாவிட்டால் என்னவோ சாகிறோம் என்று சரி பிறகு என்ன சொன்னார்கள் வீட்டு வாசல்படியை மாற்ற சொன்னார்கள் சொன்னார்கள் இன்னார் இல்லாஹ் நீ அதாவது நன்றி இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தினாலே நீ இந்த குடும்பத்திலே இருக்க லாயக்கில்லை உன்னை தலாக்கு சொல்லும்படி சொல்லி இருக்கின்றது வாசல் படிதான் வீட்டுக்கு அழகு மனைவிதான் வீட்டுக்கு லட்சணம் அந்த மனைவி நன்றி இல்லாத மனைவியாக இருந்தால் இப்படி மோசமான வார்த்தைகள் உபயோகிக்கிற மனைவியாக இருந்தால் அப்படிப்பட்ட மனைவி வீட்டில் இருக்க லாயக்கில்லை அது குடும்பம் குடும்பமாக இருக்கு தியாகத்தினுடைய அடிப்படையில் வாழ்கிற குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் இஸ்மாயிலே விட்டார்கள் பாருங்கள் தந்தை மனைவியை சேர்த்து தலைமை தந்தை வரவில்லை மனைவியை பிரிக்க வந்திருக்கிறார்கள் இவரா தந்தை ஆம் தந்தை ஏன் தெரியுமா இவர்களுடைய இஸ்மாயில் அலிஸ்லாமுடைய வழியில் தான் எத்தனை எண்ணத்தை நபிவார்கள் இந்த உலகத்திற்கு வழி வழியாக நபிவார்கள் தோன்றுவதற்கு காரணமான தந்தையாக இருந்தார் அவர்கள் நேரடியாக படித்துக் கொடுக்கவில்லை ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மால்யமாக இருந்தோம் போதகராக இருந்து அல்லாஹே படித்துக் கொடுத்து விட்டான் அவர்கள் வந்து சென்ற அடையாளத்தை கண்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்னுடைய தந்தை வந்து சென்றிருக்கிறார்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் இந்த லட்சணங்கள் அல்லாஹே போதகனாக இருக்கிறான் உண்மையிலே தியாகத்தினுடைய அடிப்படையில் வாழும் பொழுது குடும்பத்தினுடைய அனைத்து லட்சணங்களும் அழகாக அமைந்தது மறுபடி வேறு திருமணம் செய்து கொண்டார்கள் இன்னொரு தடவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருகிறார்கள் இதே போல வரும்பொழுது எதிர்பாராமல் அப்பொழுதும் அங்கே இஸ்மாயில் இஸ்லாம் இல்லை மார்க்க கொடுத்து வைக்கவில்லை கேட்டார்கள் மனைவியிடத்தில் நீ யார் என்று கேட்டார்கள் நான் இஸ்மாயிலுடைய மனைவி என்று சொன்னார்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அல்ஹந்த இல்லா அருமையான உணவு கிடைக்கிறது உங்களுடைய மகன் கொண்டு வருகிறார் நல்ல நல்ல பறவை இறைச்சிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது சாப்பிடுகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் எதை நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செய்து கொண்டிருக்கிறோம் பசியும் இருந்ததுதான் ஆனால் அதையும் நன்றி என்று சொல்லி அவர்கள் நல்ல வார்த்தைகள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போக வேண்டும் தங்களுடைய வேலை பார்க்க போக வேண்டும் போகும்போது சொன்னார்கள் உன்னுடைய கணவர் வந்தார் சலாம் சொல் இந்த வீட்டு வாசல்படி அப்படி வைக்க சொன்னேன் என்று சொல்லு மனைவியை மனைவி சொன்னார் இப்படியாக அவருடைய வாழ்க்கை கழிந்த சோதனைகளே ஆக இது இந்த நிலைகள் எல்லாம் ஆரம்பத்தில் இதுவரை ஒரு கிஸ்ஸா சொல்லுவதற்கோ கதை சொல்லுவதற்கோ நான் இது இந்த பேச்சை ஆரம்பிக்கவில்லை ஒரு வரலாற்றை உங்களுக்கு முன்னாலே அப்படியே எடுத்து வைத்து விட வேண்டும் என்பதற்காக நான் இது சொல்லவில்லை எதற்கு சொல்லுகிறேன் தியாகம் என்றால் என்ன அந்த தியாகத்துடைய அடிப்படையில் தான் வாழ்க்கை அப்படி வாழ்ந்தால்தான் அதற்கு பெயர் மனித வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால்தான் அதற்கு பெயர் ஆறறி உள்ள வாழ்க்கை இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எல்லாம் தான் வாழுகிறது வெறும் உண்ணுவதற்கு பெயர் வாழ்க்கையா குடிப்பதற்கு பெயர் வாழ்க்கையா மனைவியோடு உறவாடுவதற்கு பெயர் வாழ்க்கையா மக்களோடு குடும்பம் நடத்தி விடுவதற்கு பெயர் வாழ்க்கையா இதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் இதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்ன பிற ஜீவராசிகளுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அவைகளும் அதைத்தானே செய்கிறது எனவே சோதர்களே வாழ்க்கையுடைய தேவை அது மனைவி வாழ்க்கையுடைய தேவை மக்கள் வாழ்க்கையுடைய தேவை உணவு வாழ்க்கைக்கு ஒரு தேவை அதுவெல்லாம் தேவை வாழ்க்கையுடைய நோக்கம் படைக்கப்பட்டவர்களை படைத்தவர்களோடு இணைத்து வைத்து உற்சாகம் காணுவது அதில் ருசி காண்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காகத்தான் பிறந்திருக்கிறோம் நமக்கு உண்மையான வாழ்க்கையிலே ரொம்ப இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது அடியார்களை அல்லாஹோடு சேர்த்து வைப்பதற்காக செய்கிற முயற்சி இருக்கிறது அந்த முயற்சியிலே ஈடுபட்டால் இந்த வாழ்க்கையுடைய ருசி கிடைக்கும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையாக ஆகும் இல்லையானால் இந்த வாழ்க்கை வாழ்க்கையாக ஆகுவதில்லை ஏதோ பிறந்ததெல்லாம் சாக வேண்டும் அந்த நியதிக்கேற்ப வாழ்ந்து விட்டு போய்விடுவோம் தவிர உண்மையான வாழ்க்கையாக ஆகாது போவதற்கு அல்லாஹ் நம்மை பிறக்க செய்து பிறக்க செய்திருப்பதே இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்தவனை புரிந்தவன் சொல்படி நடந்து நாமும் நடந்து நாளிடத்தில் இருக்கிற இருக்கிற அத்தனை பேரும் நடக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நிகழ்த்து செய்து உறுதியாக செய்வதற்காகத்தான் தாலா பிறக்க வைத்திருக்கிறான் எனவேதான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய பூரா வாழ்க்கையின் தியாகத்தினுடைய அடிப்படையில் நடத்தி விட்டு ரசூலுல்லாவுக்கு சொன்னது ரசூலுல்லாவுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய பூரா உப்பத்துக்கு சொன்னான் இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வழியை பின்பற்றி நடங்கள் யாருக்கு ரசூல்லாவுக்கு மட்டுமல்ல மனைவருக்கும் நாம் வாழ வேண்டிய வழி இப்ராஹிம் அலை நாம் வேற வேண்டிய வழி நோக்கத்திற்காக தேவைகளை எல்லாம் தியாகம் செய்யலாம் உணவை விடலாம் உடைய விடலாம் உடமைகளை விடலாம் உயிரை விடலாம் மனைவி விடலாம் மக்களை விடலாம் அத்தனையும் விடலாம் அல்லாஹனுடைய ஹுக்மை விட முடியாது அத்தனையும் விடலாம் ஆனால் அல்லாஹின் பக்கம் அழைப்பு கொடுக்கிற தாவத்தை விட முடியாது தாவத் வாழ்க்கையினுடைய நோக்கம் மற்றவைகள் எல்லாம் அந்த தாவத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கான தேவைகளாக தவிர அவைகள் நோக்கமல்ல தேவைகளை நோக்கத்துக்காக தியாகம் செய்யலாம் ஆனால் நோக்கத்தை எதற்காகவும் தியாகம் செய்ய முடியாது அந்த வழிதான் இப்ராஹிமுடைய வழி நாம் நடக்க வேண்டிய வழி இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வழி என்பதை புரிந்து கொள்ளத்தான் அல்லா சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வழியை பின்பற்றுங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவரும் சேர்ந்திருக்கிற நிலை அந்த நிலையிலே அண்ணாஹுத்தாலா அவர்களுக்கு உத்தரவிட்டான் காபத்துல்லாவை கட்டும்படி தந்தையும் மகனும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுகிறார்கள் காபா கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அதில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் ஏராளம் அவைகள் எல்லாம் விரிவுபடுத்துவதற்குரிய நேரம் இல்லை இது காபா கட்டி முடிக்கப்பட்டு விட்டது கட்டியவர்கள் தந்தையும் மகனுமாக கல் எடுத்து வைத்து வைத்து கட்டி முடித்து விட்டார்கள் இப்பொழுது அல்லாஹால அதற்கு இப்ராஹிம் அலை சலாவை பார்த்து சொன்னான் இப்ராஹிமே இன்று வரை நான் என்னென்ன சொன்னேனோ அதை எல்லாம் செய்து காண்பித்து விட்டேன் உலக வரலாற்றில் நடக்க முடியாத உத்தரவு உத்தரவு உத்தரவுகளை நான் உங்களுக்கு விட்டேன் மனிதன் செய்ய முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை எல்லாம் செய்ய சொன்னேன் ஆனால் ஒரு நேரம் கூட இதை நான் எப்படி செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்டது இதை நான் செய்ய முடியுமா முடியாதா என்று நீங்கள் யோசிக்கவில்லை நான் சொன்னேன் நீங்கள் செய்தீர்கள் இப்பொழுது நான் கூறுகிறேன் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் செய்ய கேளுங்கள் என்ன கேட்கிறீர்கள் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கொடுப்பேன் என்று சொன்னேன் என்ன கேட்டார்கள் இப்ராஹிம் ரப்பனா வஜால்னா முஸ்லிமை நிலக்கன் வமின் துரியத்தினா என்ன கேட்டா கேளு என்று சொல்லும் போது ஒரு மூமின் என்ன கேட்பார் ஈமானுடைய அடிப்படையில் கேட்டால் ஈமானுடைய அடிப்படை கேளு என்று சொன்ன உடனேயே உலக ரீதியிலே கேட்டால் ஈமானுடைய அடிப்படை எங்கள் இருவரையும் முதல் கேள்வி முதல் கேட்டதுதான் எங்கள் இருவரையும் உனக்கு வழிபட்டவர்களாக இதுவரை எப்படி ஆக்கினாயோ இது போல ஆக்கிக் கொண்டே இரு ஒரு தடவை அறுத்ததல்ல ஒரு தடவை குர்பானி கொடுத்ததல்ல எத்தனை தடவை நீ சொன்னாலும் செய்து கொண்டே இருக்கிறதா எங்களையும் ஆக்கி துரியத்தையா எங்களுடைய வம்சாவடியில வரக்கூடிய அத்தனை பேரையும் உன்னுடைய சொல் கேட்க நடக்கிறதா இதுதான் அவர்கள் கேட்டது அத்தனைக்கு பிரதிபலனாக அவர்கள் கேட்டது நீங்க யாரெல்லாம் இதற்கு பின்னாலே தோன்றுவார்களோ அவர்களையும் அப்படி ஆக்கி முஸ்லிம் என்று சொன்னாலே என்ன அவருக்கு வழிபடுகிறது என்று முஸ்லிம் என்று சொன்னாலே தலை சாய்க்கிறவர்கள் என்று அர்த்தம் முஸ்லிம் என்று சொன்னாலே பணிகிறவர்கள் என்று அர்த்தம் முஸ்லிம் என்று சொன்னாலே அல்லாவுக்கு முன்னாலே குடிகிறவர்கள் அல்லாவுக்கு மாறு மாட்டார்கள் அவர்கள் இதை கேட்டார்கள் பாபா சீஹிம் ரசூலம் மினகும் எத்துருவாலேயும் ஆயாத்தி அவர்களே யாருன்னா அனுப்பு ஒரு நபியை அனுப்பு எப்படிப்பட்ட நபி அவர்களிலே உன்னுடைய கிதாபினுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பதோடு அவர்களை தாவத்துடைய ரீதியிலே அவர்களை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி உன்னுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்து அவர்களை எப்படி நாங்கள் நடந்தோமோ அதே போல கடைசி வரை அந்த உம்மத்திலே கடைசி ஒரு நபி அந்த உம்மத்தினுடைய நபியும் அது போல நடக்க வேண்டும் அப்படி நடாத்தக்கூடிய ஒரு நபியை என்னுடைய வம்சாவளியிலே தோன்ற வைப்பாயாக இதுதான் அவருக்கு கேட்டு அந்த கேள்வியினுடைய பறக்கத்தில் தான் முகமது சல்லா அலை செல்லமே அவர்கள் விமர்சத்திலே இஸ்மாயில் அலிஸ்லாமுடைய விமர்சத்தை கடைசி நபியாக அனுப்பினான் அவர்களுடைய தாவனுடைய பறக்கத்தினாலே தான் நாம் இன்று முஸ்லிம்களாக இருக்கும் அவர்கள் அந்த செய்த தியாகத்தினுடைய அடிப்படை எனவேதான் அல்லா சொன்னான் ஹுவ சம்மாத்தின் உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்ததே இப்ராஹிம் அலி உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது ஹுவ சம்மாத்தின் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்ததே இப்ராஹிம் அலி எனவே நாம் முஸ்லிம்கள் நாம் அல்லாவுக்கு ஒளிப்படுகிறவர்கள் எதை அல்லா செய்ய சொல்லுகிறானோ அதைத்தான் செய்வோம் அதற்கு அப்பாலை செய்து நமக்கு பழக்கமே இல்லை அப்பாலை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் முஸ்லிம்களே இல்லை என்று தியாகத்தினுடைய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இப்ராஹிம் அலை சாமி முன்மாதிரியாக ஆக்கி நம்முடைய மில்லத்தை இப்ராஹிம் அலை சாமுடைய மில்லத்தை ஆக்கி நமக்கு இப்ராஹிம் அலை சாமுடைய கொடுத்த பெயரை கொடுத்து அவர்களுடைய கடைசி துவாவும் இதுவாகத்தான் இருந்தது இந்த உம்மத்திலே வரக்கூடிய அத்தனை பேரும் தியாகத்தினுடைய அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் இந்த உலகத்தை தேடி அடைகிறவர்களாக உலக பொருட்களை உலக ஆசாவாசங்களை தேடி அடையக்கூடிய இனங்கள் இருக்கிறே அப்படிப்பட்ட இனங்களாக இவர்கள் ஆகக்கூடாது அல்லாஹுவை தேடுகிற உன்னதமான ஜீவராசிகளாக இவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் அதற்கு இப்ராஹிம் இஸ்லாமுடைய விருப்பம் அதைத்தான் தங்களுடைய பாவிலை கடைக்காக கேட்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழியில நடக்க வேண்டும் என்று அல்லாஹால உத்தரவிட்டானே நபியை பார்த்து அதே வழியிலே தான் நபி சல்லா அலே செல்லம் நம்முடைய கடைசி நபியாக வந்த நம்முடைய நபி சல்லா அலே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இந்த தீனை உலகத்திலே ஹயாத்தாக்குவதற்காக இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன கஷ்டப்பட்டார்களோ அது எல்லாம் ஒரு வகையான சோதனை ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு வந்த சோதனை அவர்களுக்கு வந்த சோதனைகள் அந்த சோதனைகளிலே அவர்கள் பொறுமையை கையாண்டதை வெற்றி கொண்ட முறைகள் இருக்கிறதே உலகத்துடைய வரலாறு இனி ஒரு தடவை அப்படிப்பட்ட சோதனைகளை பார்த்து தாங்களே சொன்னார்கள் சுருந்தாய் செல்லல்லாலே அவர்களே சொன்னார்கள் அல்லாஹருடைய பாதையிலே நான் கஷ்டப்படுத்தப்பட்டாலும் இந்த உலக வரலாற்றிலே யாருமே கஷ்டப்படுத்தப்பட்டதில்லை இதே போல தீனிலே அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி தாவத்துக்காக வேண்டி பயமுறுத்தப்பட்டதிலே என்னை போல பயமுறுத்தப்பட்டவர்கள் யாருமே கிடையாது சோதர்களே உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைகள் அவர்கள் சகித்தவைகள் அவர்கள் கையாண்ட பொறுமை அல்லாஹிற்காக இந்த தாவத்திற்காக இந்த தீன் உலகத்தை ஹயாத்தாகுவதற்காக அவர்கள் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை சொல்லி முடிக்க முடியாத சோதர்களே குறைந்த காலம்தான் ஆனால் அவர்கள் மீது வந்த துன்பங்களை எல்லாம் சகித்த காரணத்தினாலே அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சகாபாக்களும் சகித்த காரணத்தினாலே எல்லாம் கால உலகத்திலே தீனை ஹயாத்தாக்கி காட்டி மனை மக்களை விட்டு பிரிந்தார்கள் மனை மக்களை விட்டு ஹிஜரத்து செய்ய வேண்டிய நிலை வந்தது மக்காவை விட்டு விட்டு போக வேண்டிய நிலை வந்தது நிர்பந்தம் பதிமூணு வருஷ காலம் மக்காவுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே இங்கே மக்காவிலே நீ தீனை பரத்துவதற்குரிய சாதகமான சூழ்நிலை இல்லை என்று தெரிந்த காரணத்தினாலே எடுத்து எதிர்பார்த்தார்கள் இந்த இந்த ஊரை விட்டு வெளியே போவதற்கு பிறந்த ஊர் பிறந்த ஊர் இருந்த ஊர் வாழ்ந்த ஊர் வளர்ந்த ஊர் எங்கே வேணாலும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அல்லவா நான் பிறந்த இடம் என்று சொல்லுவார்களே அந்த பிறந்த இடத்தை விட்டு போவதற்கு தேடினார்கள் ஏன் பிறந்த இடம் பெரிதல்ல அல்லாஹுடைய தீன் தெரியும் பிறந்த இடத்திலே நான் வளருவது பெரியதல்ல எங்கேயாவது போய் அல்லாஹோட தீனை வளர்த்துவது தான் பெரியது எனவே அதை விட்டே போனார்கள் அதை விட்டு போனது மட்டுமல்ல மனை மக்கள் இங்கே இருக்கு மனைவி இங்கே அவர்கள் அங்கே மக்கள் இங்கே அவர்கள் அங்கே திருப்பி கூட பார்க்கவில்லை சகோதரர்களே சொல்லப்படுகிறது திரும்ப மக்காவை விட்டு போனதற்கு பிறகு மக்காவை வென்று வெற்றி கொண்டு மிக பெரும் வெற்றியாளர்களாக மிக பெரும் வெற்றியாளராக முகமது மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற காட்சி மக்காவை விட்டு இரவோடு இரவாக ஓடிய அந்த காட்சி பிறகு மக்காவிலே பகலிலேயே தங்களுடைய வாகனத்திலே வெற்றி சுவாகை கூடியவர்களாக அங்கு இரண்டு காட்சிக்கு மத்தியிலே அங்கு நடக்கிறது என்ன அப்துல்லாஹிபின் உமர் அவர்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் விட்டு சென்று வீடு அவரை விட்டு விட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் இல்லையா அந்த வீட்டு வழியாக செல்லும் பொழுது அதில் அப்துல்லாஹிபின் உமர் தங்களுடைய முகத்தை துணியால் மூடிக்கொண்டார்கள் கூட இருந்தவர் கேட்டார் ஏன் முகத்தை மூடிக்கொண்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹிற்காக விட்டு விட்டு வீட்டை திரும்பி பார்க்க கூட விட்டால் இப்படி விட வேண்டும் அதற்காக வியாதியாக அவர்களை நினைவு கூர்ந்தார்கள் ரசூல்லாவிடம் சொல்லப்பட்டவர்கள் சொல்ல வந்தார்கள் வியாதி அடைந்து அழுகிறார்கள் அதே ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் நான் விட்டுவிட்டு போன ஊரிலேயே மகத்தாகி விடுவேனோ என்றார்கள் மக்காவை விட்டு போய்விட்டார்கள் நீ மக்காவை மௌத்தாகிவிட்டால் விட்ட இடம் விட்ட இடமாக கருதப்படாமல் இருந்து விட்டால் என்ன செய்வது கேட்டார் மக்கா கெட்டதென்று அல்ல மக்கா உயர்ந்த பூமி மக்கா உயர்ந்த பூமி அங்கே மரணிப்பு மிக நல்லது ஆனால் நான் விட்ட பூமி பிறகு நான் இதிலே இருந்து விடக்கூடாது நம்ம மரணித்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் இங்கு மௌத்தாக மாட்டீர்கள் அதே போல அவர்கள் அங்கே மரணிக்கிறேன் இதே போல ஒரு கண் தெரியாத சஹாபி சொன்னார்கள் நாயகமே எனக்கு மதீனாவிலே அந்த தோப்புக்கள் இருக்கிற காரணத்தினாலே மது மசிதுக்கு வருவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது பாதி புரிவதில்லை பாதி பழக்கம் இல்லை அதனாலே என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய இடத்திலிருந்து மசிதுக்கு வருவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மக்கள் என்று சொன்னால் இங்கே எனக்கு பாதை பிறந்ததிலிருந்து இருந்த காரணத்தினாலே இந்த பாதை எனக்கு நன்றாக தெரிகிறது இங்கே வந்து தொழுவது எனக்கு இலகுவாக இருக்கிறது ஆகினாலே நான் மக்காவிலேயே இருந்து விடுவதற்கு நான் அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன் எதற்காக வீட்டிலே இருப்பதற்காக அல்ல அல்லாஹுடைய வீட்டிலே வந்து தொழுவதற்கு வசதியாக இருக்கிறது என்பதற்காக சொன்னார்கள் சொர்க்கத்திலே வீடு வேண்டுமா மக்காவிலே வீடு வேண்டுமா சாரி சொன்னார்கள் சொர்க்க வீடே போதும் நான் மதீனாவுக்கு வந்து விடுகிறேன் எனக்கு மக்கா வேண்டாம் சோதர்களை விட்டாலே புரிகிறது தீனுக்காக என்னென்ன விட்டார்கள் எதையெல்லாம் விட்டார்கள் அதன் காரணத்தினாலே தானே இன்று உலகெல்லாம் உலகெல்லாம் தீனுக்கு தீனுடைய பறவுகளுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த தியாகம் தான் காரணம் சகோதரர்களே வேறு எதுவுமே காரணம் அல்ல இஸ்லாமுக்கு அல்லாஹுத்தால வெற்றி கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹுத்தால வெற்றி வாழ்க்கையை கொடுத்தான் என்று சொன்னால் எந்த காரணத்தினாலே இந்த தியாகத்தின் காரணத்தினாலே தாவத்தின் காரணத்தினாலே இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினாலே அல்லாஹுத்தால உலகத்தை கொண்டு பூரா உலகத்திலும் அல்ல தாவத்தின் மூலமாக நமக்கு இஜ்ஜத்தை தந்திருக்கிறான் இன்றைக்கும் இஜ்ஜத்து வேண்டுமா எல்லாவற்றையும் விடுங்கள் தியாகத்தினுடைய அடிப்படையில் தாவத்தை எடுத்து இன்றைக்கும் யாரெல்லாம் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு இஸ்ஸத் வேண்டும் என்று எங்களுக்கு கண்ணியம் வேண்டும் என்று எங்களுக்கு மரியாதை வேண்டும் என்று மரியாதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹோடு இணைக்கிற வேலையை செய்வதில் வைத்திருக்கிறான் அதை விட்டுவிட்டு வேறு எதிலும் தேடினால் மரியாதை கிடைக்காது அதற்கு மாற்றமான வேறு கிடைக்கும் என்பது கருத்திர உண்மை இப்ராஹிம் அலை இஸ்லாமிலிருந்து முகமது சகாபாக்கள் வரை செய்து காட்டப்பட்ட உண்மை என்றைக்கும் தாவத்தை நம்முடைய கையிலே எடுத்துக்கொண்டால் உலகத்திலே போக வேண்டும் என்று இருப்பது போய்த்தான் தீரும் வர வேண்டும் என்று இருப்பது வேண்டாம் என்றாலும் வந்துதான் தேர வேண்டும் ஆனால் தாவத்தை தியாகத்துடைய அடிப்படையிலே எடுத்துக் கொள்வோமையானால் நம்மை விட மரியாதைக்குரியவர்கள் உலகத்தில் யாருமாக இருக்க முடியாது ஏனென்றால் நாம் மரியாதை விரும்பாதவர்களாக ஆகிவிடுவோம் அந்த காரணம் மதீனாவிற்கிற சூழல் சென்று அங்கே பத்து வருட காலம் இருந்தார் பத்தே பத்து வருட காலம் அந்த காலத்தில் தான் உலகம் முழுவதிலும் இஸ்லாம் பரவுவதற்குரிய தீன் பரவுவதற்குரிய அல்லாஹினுடைய மார்க்கும் சாந்தி சமாதான மார்க்கும் உலகத்திலே எல்லா வகையான அமைதி பரவுவதற்குரிய வழி அங்கே இருந்தால் பிறந்தது அந்த பத்து வருட காலத்திலே அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட முறைகள் என்ன இந்த தீனை தங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக ஆக்கி சாபாக்கள் எப்படி ஒத்துழைத்தார்கள் என்பதை மௌலான யூசுசார் அம்சுல்லா அலை அவர்கள் விவரிக்கும் போது சொன்னார்கள் அந்த பத்து வருட காலத்திலே கணக்கிட்டு பார்த்தால் நூத்தி ஐம்பது ஜமாத்துகள் அவருடைய பாதையில் வருடத்திற்கு பதினஞ்சு ஜமாத் ஒரு ஜமாத்திலே குறைந்தபட்ச எண்ணிக்கை ஆறு நபர்களில் இருந்து கூடுதல் எண்ணிக்கை மூணா முப்பதனாயிரம் நபர்கள் அவர்களை சாதாரண விஷயம் பத்து வருட காலத்திலே ஒரு சின்ன ஜமாத்து ஆறு பேர் ஒரு பெரிய ஜமாத் போகிறது ஆயிரம் இப்படியாக அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் பரட்டி கொண்டே இருக்கிறார்கள் அந்த மதினாவிலே அவர்கள் தங்கியிருந்த காலத்திலே கூட தீனுடைய வேலை தான் செய்கிறார்கள் வருகிறவர்களுக்கு உதவி செய்வது அவர்களை அவர்களுக்கு தீன் படித்துக் கொடுப்பது இப்படியாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் கழிந்து கொண்டிருந்த நேரத்தில் முத்துருந்தாய் சல்லாலுடைய ஹயாத்தின் உலகத்தில் முடிவதற்கு முன்னாலே கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாலே சகாபாக்கள் மிச்சராசினார்கள் அன்சார்கள் மதீனாபாத்தில் மிச்சராசினார்கள் அன்சார்கள் ரசூல்லாவிடத்தில் போய் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளலாம் நம்முடைய தீனுடைய வேலையின் வெளியே போகிற வேலையின் காரணமாக நம்முடைய தோற்றுத்துறவுகளை பார்ப்பதற்கு அதை பராமரிப்பதற்கு நமக்கு அவகாசம் கிடைக்கவில்லை இப்பொழுது கொஞ்சம் நாம் மதீனாவிலேயே இருந்து கொண்டு சில மாதங்கள் தோப்புத்துறவுகளை பராமரித்துக் கொள்ளலாம் அதற்கு அனுமதி கேட்கலாம் என்று அவர்கள் எங்கேயும் அவர்கள் தீனை விட்டு ஒதுங்குவதற்கல்ல தொழுகை விடுவதற்கல்ல தீனை விடுவதற்கல்ல அல்லது மதீனாவிலே இருந்து கொண்டு தாமத்துறை வேலை செய்யாமல் இருப்பதற்கல்ல எல்லாம் செய்யத்தான் போகிறார்கள் கொஞ்சம் வெளியே போவதிலிருந்து ஒரு சில நாட்கள் மதீனாவிலே இருப்பதற்கு அனுமதி கோரப்படும் போய் உட்கார்ந்த மாத்திரத்தில் எல்லாருடைய பொறுத்து ஆயத்திற்கு இன்னும் கேட்கவில்லை அல்லாவுடைய ரசூலிடத்திலே கேட்கவில்லை கேட்பதற்கு முன்னாலேயே ஆயத்தில் எங்கே வருகிறது நீங்கள் அல்லாஹுடைய தாவத்துடைய வேலை விட்டதன் விட்டுவிட்டு அதன் காரணமாக உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் போகிற வத்துக்கள் மீது நம்முடைய வாழ்க்கையை லைக்க செய்து அதே பித்து பிடித்து அலைவது இருக்கிறது இதற்கு பெயர் வாழ்க்கையா சோதர்களே இது வாழ்க்கை இல்லை வாழ்க்கை என்று சொன்னாலே அல்லாஹுடைய அன்சார்களாக ஆகி தான் தீனுடைய அன்சார்களாக ஆகி வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை ஆகையினாலே சில்லா மூணு சில்லா என்பதை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை தீனுக்காக நாங்கள் நிறைவேற்ற தயார் அல்லாஹ் உதவி செய்வான் மக்களுக்கு அல்லாஹுடைய தீர உதவியாளர்களாக நாங்கள் தயார் எங்களை நீங்கள் முடிவு செய்து விடுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது கிருமை காட்டட்டும் அல்லாஹ் உங்கள் மீது அருள் பாலிக்கட்டும் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இந்த மஜ்லிஸில் இருக்கிற அத்தனை பேரும் உடனடியாக முடிவு செய்யுங்கள் நீங்கள் வந்தது ஏதோ மஷ்வராவிற்காக வந்திருக்கலாம் ஆலோசனையை கலந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கலாம் அல்லது வெறும் பயன் கேட்டு போகலாம் என்று கூட வந்திருக்கலாம் ஆனால் சோழர்களே இந்த நேரத்தில் நீங்கள் முடிவு செய்து விடுவீர்களே ஆனால் அல்லாஹ் அங்கே முடிவு செய்கிறான் நமக்கு உதவி யாரெல்லாம் அவருடைய தீனுக்கு உதவி செய்ய முடிவு செய்கிறார்களோ நான் உடனடியாக ரொக்க நாலு மாதங்கள் அல்லாஹுடைய பாதையிலே நியத்து செய்கிறோம் வாழ்க்கை முழுவதும் உலகத்திலே எதுவரை இறுதி மூச்சு இருக்குமோ அதுவரை பாடுபட்டால் இந்த தீனுக்காகத்தான் பாடுபடுவேன் இந்த உலகம் என்னுடைய ஒரு சேவை நான் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து நாம் எழுந்து நின்று விடுவோமையானால் பிறகு அல்லாஹுடைய உதவி வந்துவிடும் சோதர்களே தைரியப்படைகள் முழு கூட்டத்தும் முழு கூட்டமும் அல்லாஹுடைய தீனுக்காக நான் நாலு மாதம் தயார் அந்த ஒரு அளவு அந்த அளவுகளுக்கு எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வாழ்வு முழுவதும் தயார் வாழ்நாள் முழுவதும் தயார் அதற்கு ஒரு முன்மாதிரியாக நான் சொல்லுகிறேன் நாலு மாதத்திற்கு நான் தயார் சோதர்களே கூட்டத்தில் அமைதியாக நீங்கள் இழந்திருங்கள் நாலு நாலு மாதத்திற்கு தயார் என்று பிறகு பாருங்கள் உதவி வருகிறது